இருந்தால் கிடைக்கும் यस्यावो भक्तजनार्तिगन्तुः पितृत्वमन्ये औषादिपूर्णं तम्बेरास्मन्मेघं मम शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां निजयुग्मरुक्मोद्यामो हदस्तरा अस्मद्गुरो सदैकसिन्धोः रामानुजस्य चरणो चरणं नारायणाद्ये सूर्यकृपा उदितं श्रीरङ्गनाथे श्रीमते श्रीलक्ष्मीपदुपादुका सेवके श्रीवण्डभोगश्रीनारायणति देशिकाय महा श्रीमते राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाणी वाल्मीके मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं कोणयादिपुराङ्गतिं यद्विदं सततं रामचरितामृतसागरम् अदित्वस्तं मुनिं वन्दे प्राजेडमकल्पटं गोत्पदीकृतवाराशं मजदीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजं मञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं विशोक्षन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं पादात्मजं वानरयूधम् रामदूतं सरदा नमामि उल्लङ्घ्य सिन्धोश्चैलं जैलं शोकवन्नं जनकात्मजायाः आदाय तेनैव तथाकलङ्कां नमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिगमनीयविग्रहं पारिजातधर्मूलवासिनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्सगतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचे सादादि साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्ति सममधुरोपनदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशरशवदं निशामयद्वं वैदेहीसहितं सुमद्विनुदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकवादने मणिमये वीरासने अभ्रे वाजयति प्रपञ्चनसुधे परं व्याख्यान्तं वरदाद्भिः परमं रामं भजे श्यामलं சீதா சீதாலக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பர பிரம்மணே நமஹா அவன் மாத்துளனுடைய ஆத்துக்கு பரதன் போனான் கச்சதா மாதுலகுலம் பரதேன மகாத்மனா சத்ருக்னா நித்தியசத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா அவன் மாமாவாத்துக்கு போனதே இவள் இவா ஜ ஜனங்கள் என்ன எடுத்துக்கிறது பின்னாடி என்ன எடுத்துக்க போகிறதுன்னா இவன் நாடகம் ஆடுறதுக்கு இங்கே இருந்தான்னா தன் மேலே பழி வருன்றதுக்காக மாமாவாத்துக்கு போயிட்டான்னு ஜனங்கள் சொல்ல போகிறது அப்படி சொல்லக்கூடியவா இருக்கா ஆனால் அவன் பாவம் நல்ல எண்ணத்தோடு போயிருக்கான் அப்புறம் இங்கே சபையை கூட்டுக்கார் எல்லாரும் ஊத்துண்டா ஜனங்களெல்லாம் ஊத்துன்றது இச்சாமோகி மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராபுதாரணம் இச்சாமஹா அப்படின்னு சொல்லிடுது இச்சாமஹான்னு சொன்னதால் அது நடக்குமோ நடக்காதோன்னு தெரியுது ஆசைப்படுறோம் நாங்கோ மகாபாகம் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் இந்த அயோத்தியுடைய தெருக்களில் கஜத்தில் அவன் வரணும் ராமம் கஜேன மகதா யாந்தம் ஆயாந்தம்னு சொல்லலாம் குறுக்க நடுக்க அவன் போகணுமா ஒரே தடவை போகக்கூடாது வீதியில் அத்தனை தடவை அவன் ராமன் வீதியில் எழுந்திருக்கணும் ராமம் கஜேன ஹுதா யாந்தம் ராமம் சத்ராபிரதானம் அவன் முகத்தை மட்டும் கொஞ்சம் கொடையாள மறைக்கணும்னு சொல்லுதுங்க ஜனங்கள் ஏன்னா திருஷ்டி வந்துடுவான் அதுக்காக அப்படி இருக்கணும் ஜனங்கள் ஆசைப்பட்டது அவனுக்கும் உள்ளுக்குள்ளே சந்தோஷம்தான் எல்லாரும் குழந்தைகளை ஆசைப்படுறா என்பதில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சரி அப்படியே பண்ணுலாம் நாளைக்கு புஷ நட்சத்திரம் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு சபையை விட்டு பெருமாள் ஆற்றுக்கு எழுவிட்டார் ஆற்றுக்கு எழுவுனே மறுபடி சுமந்திரரை கூப்பிட்டு ராமனை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் ஆற்றுக்கு வந்த உடனே எதுக்கு அப்பா கூப்பிட்றார் அப்பயே கூப்பிட்டுக்கலாமே என்று சொன்னால் இப்போ அந்த புறத்துக்கு கூப்பிட்றார் முதல்ல ராஜ சபையில் எல்லாம் பேசி முடிச்சா விட்டு இப்போ அந்த புறத்துக்கு கூப்பிட்டு இது மாதிரி நீ தப்பாக நினச்சிக்காத ஏன்னா மனசுக்குள்ளே தோணும் ஒரு சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தை உடனே தீர்த்து வைக்கணும் இப்போ அப்பா என்னத்துக்கு இவ்வளோ அவசரப்படுற இந்த புஷ்ய நட்சத்திரம் ஒன்று இருபத்தேழு நாள் கழித்து வராதா இன்றைக்கி புனர்வசு நாளைக்கு புஷ்யத்தில் கல்யாணம் பண்ணணும் அதாவது பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு இவர் ஏன் அவசரப்படுறார் இன்னொன்று தம்பி ஊரில் இல்லையே தம்பி ஊரில் இல்லாத போது பட்டாபிஷேகம் பண்ணலாமா ரெண்டு தம்பியும் வேறு ஊரில் இல்லையே இதெல்லாம் கேள்வி அவன் மனசில் இருக்கும் ராமன் கேட்கல பாருங்க ஒத்துணுட்டு ஆற்றுக்கு ஏழுட்டார் பெருமாள் அதாவது ஒரு ராஜானா ராஜா ராஜாவாக இருக்கிறவாளுக்கு சக்தி ஏன் பிராமணன் தேசத்தை ஆளக்கூடாதுன்னா பிராமண தேசத்துக்கு ஆளவே முடியாது அதனால் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாரும் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் சீக்கிரசி எப்படி மெயின்டைன் பண்ணுவான் அதனால அந்த க்ஷத்ரியாளுக்குன்னு ஒரு சக்தியை பகவான் கொடுத்துருக்கான் சக்திய தேசம்லாம் பிரா நம்ம பிராமண எண்ணத்தோட யா எப்போல்லாம் தேசம் ஆண்டுதோ அப்போல்லாம் நம்ம தேசம் பாதிக்கப்பட்டிருப்பாருங்க இருக்கக்கூடாது பிராமணனால ஆளக்கூடாது இப்போ அந்த ரொம்ப அகிம்சை பேசுகிறவா பே இடத்துலலாம் எல்லாம் தேசத்தை ஆண்ட போது நம்ம தேசத்துக்கு கெடுதல் வந்திருக்கு ஆகையினால தேசம்னா விட்டு கொடுக்க முடியாது அகிம்சைனா தனி மனுஷன் ஆத்ம குணம்ன்றது வேற விஷயம் தேசம்னு வந்து ஒருத்தூ அப்படின்னு சொல்லிட்டுனா தேசத்தை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றது அந்த அந்த சக்தி ரெண்டு கை தட்டினாதானே பிராமணன் ரெண்டு கை தட்டினாதானே அப்படின்னு ஆவான் இவனுக்கு அது பேசக்கூடாது அதாவது இவனுக்கு சக்தியே கிடையாது தேசத்தை ஆடுறதுக்கு சக்தியே கிடையாது மேலே வசிஷ்டர் சொல்கிறார் இப்போ பரம் என் இருக்குது என்னால் ஆள முடியாது அதுக்கு யாரையாவது ஒருத்தரை உக்காத்தி வச்சு ஆகணும்னு சொல்கிறார் அவர் ஆகினாலே மனசுக்குள்ளே ராமன் மனசில் இருக்கும் ஆனால் ராமன் பாருங்கோ இதை நாம இருந்தால் இருப்பேன் ஏன்பா பரதம் ஊரில் இல்லை சத்ருகன் ஊரில் இல்லை உனக்கு என்ன அவசரம் இன்னும் இருபத்தேழு நாள் கழிச்சு அதே புஷ் நட்சத்திரம் வராதான்னு நம்ம கேட்போம் பெருமாள் கேட்கல பாருங்க ஏன்னா ராஜாக்களுக்கு அகாத மனசகான்னு சொல்கிறார் ராஜ வித்யா ராஜ ராஜகுக்கியம் கீதையில் ராஜ வித்யான்னு ஒரு சப்தம் இருக்குது ராஜ்யா வித்யா ராஜ வித்யான்னு தத்புருஷமாக அப்படின்னா அந்த வித்தியை எல்லா வர்ணத்தாலும் அனுஷ்டிக்கலாம் இப்போ ராஜாக்களுக்கு மட்டும் அந்த வித்தியை நான் வைசியாளுக்கு கிடையாது பிராமணால் கிடையாதுன்னு ஆகிடும் அந்த வித்தியை எல்லாருக்கும் பொதுவான வித்தியை அப்போ அர்த்தம் பண்ண முடியாதுன்னு சொல்கிற ராஜான்ற சப்தம் ஜாதியை சொல்லலை ராஜாங்கிற சப்தம் அந்த மனசில் இருக்கக்கூடிய அந்த குணத்தால் வரக்கூடிய அப்படின்னா அகோத மனசான்னு வியாக்கியானம் பண்ணுற பாஷிகார் அகோத மனசா அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதே அவள் செயலால் தான் தெரிஞ்சுக்க முடியும் முன்னாடி எல்லாத்தையும் ஊர் மொத்தம் தெரியற மாதிரி பண்ண மாட்டாள் லாஸ்ட் மூமெண்ட் வரை என்ன பண்ணுறானே அவளுக்கு தெரியாது பலா அனுமேயா மகாகவி காளிதாசன் சொல்கிறான் பல அனுமேயா பிராரம்பாக அவள் பலத்தை வச்சு தான் இந்த காரியத்தை தராலு ராஜா பண்ணிருக்கான்னா இதுக்கு எவ்வளோ நாள் அவள் உழைச்சிருப்பா அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கிடையாதுன்னு ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து படிக்கிறான்னா நமக்கு தராலும் படிச்சுடுறான் அவன் இதுக்கு முன்னாடி அவன் எத்தனை வருஷம் அதுக்கு உழைச்சிருப்பான் அப்படின்னு சொல்கிறான்னா அது அது முதலே எல்லாருக்கும் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா அப்பயே நிறுத்திட்டுருக்கோம் அது அதை படிச்சு பண்ணியிருக்கவே முடியாது ஆகையினாலே அவள் எவ்வளோ நாள் உழைச்சிருப்பான்றத பின்னாடி யோஜனை பண்ணி பார்க்கணும் ஒரு சாமானிய மனுஷன் ஏன்னா அப்பப்போ வாயை இருக்கிறத மனசில் இருக்கிறத வாயை விட்டு சொல்லிட்டோம் நாலு தெரிஞ்சு நான் எந்த நல்ல காரியமும் நடக்கவே நடக்காது அதனால் அகாத மனசகா அப்படின்னு சொல்கிறார் ஆகினால் என்ன பண்ணுறோன்னா எப்போ அப்பா சொல்லிருக்காரோ இருபத்தேழு நாள் கழிச்சு புருஷ நட்சத்திரம் வராதா அப்படி இருந்துச்சு நாளைக்கு புருஷ நட்சத்திரத்திலே பண்ணோம்னு சொல்கிறாரோ அப்பா யோசிக்காத பண்ணுறவர் இல்லை ராமன் அதை கூட கேள்வி கேட்கலன்னு அர்த்தம் நாம இருந்தால் கேள்வி கேட்போம் என்னப்பா அவசரம்னு நாம் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு நாம் சொல்லுவோம் பெருமாளுக்கு எப்போ இவ்வளோ நாள் ஒரு தேசத்தை ஆள்றார் ஒரு ராஜா அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியாதா அவர் சொன்னதை கேட்டுப்போம் அப்படின்னு பெருமாள் எழுதிட்டாருன்னு ஆனால் இப்போ இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவன் மனசில் இருக்குமோனோ எதுக்கு அப்பா அவசரப்படுறார் அப்பா எதுக்கு அவசரப்படுறேன்ற எண்ணம் பெருமாள் மனசில் இருக்குமோனோ அதுக்காக திருப்பி தனியாக கூப்பிட்டு அதுவும் என்ன பெருமாள் மனசில் இருக்கும்னா பரதன் இல்லாத பட்டாபிஷேகம்ன்ற எண்ணம் பெருமாள் மனசில் இருக்கும் அதுக்காக தனியாக கூட்டு பாரு பரதன் இங்கே இருக்கு இல்லாத போதே பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன் ஆகினாலே தஸ்மாத் பொய்யாத இன்னைக்கு ராத்திரியே நான் விப்ரோஷிதஷ பரதா யாவதேவ புராதிதா தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோமமா இந்த எல்லைக்குள்ளே பரதன் இல்லாத பொழுது உனக்கு பட்டாபிஷேகம் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆகினாலே பரதன் அப்படின்னா நான் உடனே சொல்கிறேன் இப்போ வசிஷ்டர் அனுப்புகிறேன் விதி விதானங்கள்லாம் சொல்லுவார் சன்னியாச நாளைக்கு வாங்கிக்கணும்னா முதல் நாள் ராத்திரிக்கு ஒரு சில நியமம் இருக்குது அது மாதிரியாக பட்டாபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம்ன்றது ஒரு வைதிக கர்மா அந்த ஓத்து எடுத்துக்கிறதுன்னு இப்போ சொல்கிறா அதை லௌகியமாக சொல்கிறா அது பட்டாபிஷேகம்ன்றது ஒரு கர்மா அதுக்கு ஸ்நானம் மந்திரம் எல்லாம் இருக்குது வசிஷ்டர் ஆற்றுக்கு அனுப்புகிறேன் அவர் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி வைப்பேன் ஆனால் இப்போது பரதன் இல்லைன்னு மட்டும் நினச்சிக்காதே விப்ரோஷிதஸ்ய பரதா யாவதேவ புராதிதா தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோமமா பரதன் மறுபடியும் இந்த ஊருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி உனக்கு பட்டாபிஷேகம் ஆயிடணும்னு அதுலேருந்து என்ன சொல்கிறேன்னா எங்கள் மாமனாரை கூப்பிட வேணாமா சீத்தை அப்பாவை கூப்பிடணும் மாமனார் இல்லாத பட்டாபிஷேகமானா நீ கேட்டுக்காதே இது அவசரத்தில் நடக்குது இங்கே இந்த எட்டு பேர் அமைச்சர்கள் நானு வசிஷ்டர் நாலு பிராமணால் அந்த எட்டு அமைச்சர்கள் வசிஷ்டர் இருக்கார் அவர் அனுகிரகம் போகிறோம் இங்கே இருக்கிறவாளோட சரி நாளைக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மாமனார் கூப்பிடுவானாமன்ற எண்ணம் வரும் இப்போ அவனை கூப்பிட்டுட்டு அவனை கூப்பிடாது இருக்க முடியாது இப்போ இது நார்மலாக நம்ம ஆற்றுலேயே ஏதாவது ஒன்றுனா யாரை கூப்பிட்றது யாரை கூப்பிடுவானா இவாளை கூப்பிட்டா இவாளெல்லாம் கூப்பிடணும் இவா இவாளை கூப்பிடக்கூடாதுன்னா இவாளெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னு ஒன்று நடக்கிறது பாருங்க அதுக்காக என்ன பண்ணால் இப்போது சீத்தை சீத்தை என்ன பண்ணுவோம் எங்கள் அப்பாவை கூப்பிடுவானாமான்னு அவள் சொல்லுவோம் ஏன்னா அங்கேருந்து போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நாலு நாள் எட்டு நாள் ஆகும் ஒருத்தன் போய் சொல்லணும் அப்புறம் வரணும் எட்டு நாள் ஆகும் ஆகையினால இது பரதன் மட்டும் இல்லாத பரதனுக்காக மொத்தம் பல பேரை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் அவர் ஆகினால யாவதேவ புராதிதா தாவதேவ அபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோமமா அதுக்கு மேலே அவர் என்ன சொல்கிறாருன்னா விப்ரோஷிதஸ்ய பரதா காமம் கலு சதாம்பிருத்தே அவன் தப்பாக நினச்சிக்க மாட்டானா பரதன் தப்பாக நினச்சிக்க மாட்டானா அப்படின்னு சொன்னால் அப்போ அவனுடைய பெருமையை சொல்கிறார் அவர் காமம் கலு சதாம்பிருத்தே भ्राता ते भरतस्थितः ज्येष्ठानुवर्ती धर्मात्मा ज्येष्ठानुवर्ती धर्मात्मा சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா ஜிதேந்திரியன் பரதன் நல்லவாளுக்கும் கெட்டவாளுக்கும் ஒன்று மனசில் தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணுவா நல்லவா அப்படி என்னையும் கூப்பிடல என்னையும் கூப்பிடலன்னு சண்டை போடுறாள் அது நல்லவா வார்த்தையில் வராதுன்னு சொல்கிறார் அவர் ஒரு நல்ல காரியம் நடந்துடுத்து இப்போது நாளைக்கு ராமன் டைஃபாய்டில் படுத்திருந்தான் பத்து நாள் அப்படின்னு சொல்லிவிட்டா பரதன் திரும்பி வரான் அப்போ வேணா கேட்பான் இவ்வளோ படுத்துருக்கான் ராமன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கான் என்னையும் கூப்பிடல அப்போ வேணா கேட்பான் அவன் பெருமாளுக்கு நல்லது நடந்ததுன்னா சந்தோஷப்பட்டுடுவான் அவன் ஏன் கூப்பிடலன்ற கேள்வியை கேட்கவே மாட்டான் நல்லது நடந்தால் சந்தோஷம் யாருக்கு நல்லது நடந்தா என்ன அப்படின்வா ஏன்னா ராமன் கணக்கு ஏதோ பத்து நாள் படுத்துட்டு இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு நாம் கைங்கரியம் பண்ணிருக்கலாம் அதனால் பண்ணலாம் நல்லதானே நடந்ததுன்னு சாதாரணமாக எடுத்துட்டுருவான் அந்தளவுக்கு சாத்திகன் அவன் அதனாலே காமம் கலு சதாம்பிருத்தே भ्राता ते भरतस्थितः ज्येष्ठानुवृत्ति धर्मात्मा சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா கிருதசோபிச்சராகவா கிருதசோபி ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுவாளே தவிர என்னையே கூப்பிடல இதெல்லாம் பெரியவா வச்சுக்க மாட்டான் பரதனும் நல்லவன் அதனால் தப்பாக நடத்துக்க மாட்டான் உங்கள் மாமனார் யாரையும் கூப்பிட வேண்டாம் மறைமுகமாக சொல்லிட்டார் இப்போ ஆதுக்கு போனால் எங்கள் அப்பாவை கூப்பிட வேணாமா அப்படின்லாம் யாராவது கேட்பான்னாலும் சொல்லிட வேண்டியது தான் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஜனங்களை ஜ தேச ஜனங்களை வச்சுட்டு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட வேண்டாம்னு சொல்லி அமைச்சார் அப்புறம் ஆற்றுக்கு வந்தார் அப்புறம் வசிஷ்டர் வந்தார் இன்றைக்கி ராத்திரி சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடிய ச இதுவெல்லாம் படுக்கையெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது தர்ப்பத்தை கீழே போட்டு படுத்துக்கணும் நீயும் அப்படின்னா அதுக்கு வேண்டிய சா அன்றைக்கி ராத்திரி இருக்க வேண்டிய விரதத்தை பற்றி உபவாசம் இருக்கணும் எல்லாத்தையும் சொன்னார் ரங்கநாதன் இருந்த இடத்துல தர்ப்பத்தை இப்போ இந்த பெருமாள் இருக்கிற இடத்துல சகபத்யா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமுது உடனே போய் ரங்கநாதனை சேவித்தார் ரங்கநாதனை சேவிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி உபவாசம் இருந்து சீதையும் ராமனுமாக தர்பத்தை ரங்கநாதன் சன்னதியில் ரங்கநாதனா அப்போ நாராயணன் நாராயணன் சந்தி போட்டு அந்த தர்பத்தில் படுத்துட்டுருந்தார்கள் அப்புறம் மத்தா நாள் கார்த்தாலம் ஆச்சு அப்போது அவர் வசிஷ்டர் சொல்லிவிட்டு கார்த்தாலம் இப்படி இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கணும் நீ அப்புறம் நான் சுமந்திரனை அனுப்புகிற நாளைக்கு நீ சபைக்கு வந்தால் போகிறோம் அப்படின்னு என்ன என்ன அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்றத பிடிச்சுன்னு சொல்லிட்டு போயிருக்கார் ஏன்னா அங்கே பட்டாபிஷேகத்துக்கு நீ என்ன அலங்காரத்தோடு வரணுன்ற அளவுக்கு வசிட்டை சொல்லிட்டு போயிருக்கார் அவன் ராமன் ரெடியாக இருக்கான் அங்கே சபைக்கு பார்த்தால் வசிஷ்டர் வந்துட்ட சக்கரவர்த்தி இல்லை அதனால் சுமந்திரரை கூட்டம் ஏன் சக்கரவர்த்தி இல்லை நீ போன்றார் அவர் நேரம் கைகேயி ஆற்றுக்கு போகிறார் யார் சுமந்திரன் கைகேயி ஆற்றுக்கு போகிறார் கைகேயி பார்க்கிறா இது மாதிரி வசிஷ்டர் அங்கே காத்துருக்க மேலே பட்டாபிஷேகம் முகூர்த்தமானோம் முகூர்த்தம் இதுவாகிடும் இன்னும் ராஜாவே வரலன்றது அவருக்கு மன கலக்கம் என்ன அப்படின்னு அவர் விஜாபனம் பண்ணுற கைகேயி சொல்கிறா அவரை பார்க்குறது இருக்கட்டும் ராஜாவை பார்க்குறது இருக்கட்டும் ராஜாவை பட்டாபிஷேக முகூர்த்தத்துக்கு சபைக்கு கூட்டின்னு போகிறது இருக்கட்டும் முதல்ல ராமனை இங்கே கூட்டின்னு வாங்கோ இந்த ஆற்றுக்கு ராமனை ராஜா ராமனை பார்க்க விரும்புகிறார் நீர் ஆகினால நீ போய் ராமனை கூப்பிட்டு வரும்னு சொல்கிற அங்கேருந்து சுமந்திரர் கிளம்பி ராமனுடைய திருமாளிகைக்கு போகிற தசரத இவர் வசிஷ்ட பகவான் சொன்னபடிக்கு அவர் அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு ஏற்கனவே சந்தியாவந்தெல்லாம் முடிச்சு இந்த சந்தியாவந்தத்தில் பண்ணுறதுன்றது அங்கங்கே வரும் அதாவது குறைஞ்சபட்சம் ராமாயண வாசிக்குவா சந்தியாவந்தமாவது ஒழுங்காக பண்ணாதான் ராமன் சொன்னதை கேட்டதாக கணக்கு குறைஞ்சபட்சம் நூறு இடத்துல இருக்குது சந்தியாவந்தனம் பண்ணுறது ஒவ்வொரு இடத்துல சந்தியாவந்தம் பண்ணிட்டு இருந்தான் சந்தியாவந்தம் பண்ணிட்டு இருந்தான் அது மாத்திரம் இல்லை மேலே பரதன் இடத்துல குஹன் சொல்கிறான் வா மூணு பேர் வந்தா எங்கே படுத்துட்டு இருந்தா அப்படின்னு கேட்குறான் பரதன் இந்த இடத்துல தான் பிறந்தான் அவன் என்ன பண்ணுறான் அந்த இடத்த பாதுகாத்து வச்சுருக்கான் இது ஏதாவது பரதனும் ராமனும் லக்ஷ்மண இவாலும் படுத்திருந்த இடம் சீதையும் படுத்திருந்த இடம்ன்றதுக்கு அந்த இடத்துல மரியாதையோட அந்த இடத்த அவன் காப்பாற்றி வச்சுருந்துருக்கான் இந்த இடத்துல தான் படுத்துட்டா இன்னும் கூட அவள் படுத்துன்றதுக்கு உண்டான அடையாளம் இருக்குது பரதன் வர அளவுக்கு அடையாளம் இருக்குது அந்த இடத்துல இந்த இடத்துல தான் லக்ஷ்மணன் இருந்திருந்தான் அப்போ அவன் சொல்கிறான் அவள் ரெண்டு பேரும் புருஷா எப்படியோ வந்துட்டா இவள் சீதை ரொம்ப முடியாத களைச்சி போயிடுதா இங்கே வந்த உடனே உளுந்துடுற மாதிரி இருந்தா சீத்தைன்னு சொல்கிறான் அப்போ அவனுக்கு சீதை உளுந்துற மாதிரி இருந்தான்னு சொன்னபோது தான் பரதனுக்கு துக்கம் அதிகமாக போயிடுது வந்தா அவ்வளோ முடியாதையோட சீத்தையும் சந்தியாவனம் பண்ணிட்டு படுத்துட்டான்னு சொல்கிறான் மூணு பேரும் சந்தியாகம் பண்ணால் அந்த கலைப்புலேயும் சீத்தை சந்தியாவனத்தை உள்ள அது சந்தியாவனம் ஸ்திரீகள் பண்ணலாமான்னு கேள்வி அது இருக்குது இது மாதிரி எங்கே பார்த்தாலும் அவன் சந்தியாவனம் பண்ணான்றது விடவே மாட்டான் அவ்வளவு முடியாமையோட சந்தியாவனம் பண்ணாத சீத்தை படுத்துக்கல அப்புறம் நான் கொடுத்தது இல்லாமல் அவள் வாங்கிக்கல அவர் போய் தீர்த்தம் ஏழில் கொண்டு வந்தார் லக்ஷ்மணன் தீர்த்தம் ஏழில் கொண்டு வந்தார் அதை பெருமாளும் பிராட்டியும் சாப்பிட்டா அவள் சாப்பிட்ட மீதியை லக்ஷ்மணன் சாப்பிட்டுட்டு மூணு பேர் கேவலம் தீர்த்தம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டா ஆனால் அப்போ கூட சந்தியாவந்தம் உள்ளேங்கிறத அவன் சொல்கிறான் லக்ஷ இவன் பரதன் இடத்துல சந்தியாவந்தம் உள்ளேன்னு சொல்கிறான் அப்போ அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு ரங்கனுக்கு சாத்தின சந்தனத்தெல்லாம் பூசிட்டு பெருமாள் எழுதிருக்க அப்போ அவர் உள்ளே வர அவ அவரிடத்துல சொல்கிற இது மாதிரியாக அவருடைய இவர் சுமந்திர வந்து பெருமாளாகவே பார்த்தார் தம் வைஷ்ணவ சங்காதம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்சூதா பரியங்கே சௌவர்ணே வராக வராகருதிராபேன சுஜினாஜ சுகந்தினா அனுலிப்தம் பரார்த்தேன சந்தனேன பரந்தபம் स्निग्धया पार्श्वदश्चापि वालव्यजनहस्तया उपेदं சஸ்வியா பூயா சித்ரையா சசினம் யதா சித்ரா நட்சத்திரத்தோடு சந்திரன் இருக்கா மாதிரியாக சீதையோடு ராமன் இருந்தான் தம் வைஷ்ணவ சங்காசம் குபேரனை போல உட்காண்டிருந்தான் உபவிஷ்டம் சுலங்கிருதம் ததர்ச சூதா பரியங்கே அந்த பரியங்கம் அதுக்கு மேலே மேல் கட்டி வராக ருதிராபேன சந்தனம் எப்படி இருந்ததுன்னா பன்னியினுடைய ரத்தம் மாதிரியாக குழம்பு அந்த சந்தனம் இருந்தது பெருமாள் சாத்து இருந்த சந்தனம் அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி இருந்தது வராகருதிராபேன சுச்சினாச்ச சுகந்தினா ரொம்ப சுச்சியான சந்தனம் மனம் கொண்ட சந்தனம் வராகத்தினுடைய ருதிரத்தை போல இருந்த சார்ந்த குழம்பு மாதிரி இருந்த கலர்லையும் குழம்பு மாதிரி இருக்கிறத பன்னியினுடைய ரத்தம் மாதிரியான குழம்பு குழம்பு மாதிரியாக இருந்த சந்தனம் பகவானுக்கு சமர்ப்பித்த சந்தனம் அனுலிப்தம் பரார்த்தேன சந்தனேன பரந்தபம் ஷரியாஜ பாஸ்வதாபி வால சீதை அவனுக்கு விசிறி விசிறின்னு இருக்கா இந்த இவர் போய் சேவிக்கிற நாளில் சுமந்திர போய் சேவிக்கிற நாளில் உபேதம் சீதையா பூயா சித்ரயா சசினம் யதா சித்ரா பௌர்ணமி சந்திரன் மாறி இருந்தான் அல்லது சித்ரா நட்சத்திரத்தோட சந்திர மாறி இருந்தான் தம் தபம் தமிவாதித்யம் சூரியன் சூரியன் உட்காந்துருக்கா மாதிரியாக இருந்தான் அவன் உபபன்னம் ஸ்வதேஜா பவந்தே வரதம் வந்தி வினயஜோ வினீதவது ராமாயணத்தில் பெருமாளாக பார்த்தவர் சுமந்திரர் ஒருத்தர் எப்படியானா வாலி ஆம்பியா அது மாதிரியாக ராவணன் ஆம்பியா விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மாதிரி அவர் சூத்தராக இதுவாக இருந்தாலும் தேரோட்டியாக இருந்தாலும் சுமந்திர பகவானே தெரிஞ்சின்றவர் பவந்தே வரதம் வந்தி வினயக்ஞா வினீதவது அது வயசில் பெரியவர் மந்திரி இவன் இப்போ தான் இப்போ என்ன பண்ணுறா அந்த சின்ன பையனை அவன் மினிஸ்டர் ஆக்கிட்டான் அதே கட்சியில் எழுபது வருஷம் இருந்தவாலாம் சேவிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறா அதுக்கு மீம்ஸ்லாம் போடுறாள் அப்படிச்சா சுமந்திரர் எவ்வளோ பெரியவர் இவர் வபந்தே வரதம் வந்து சாஷ்டாங்கமாக உழுந்து சேவிச்சுட்டார் ராமணன் அந்த க்ஷணத்தில் அவன் இளவரசன் அப்படின்றதெல்லாம் மறந்துட்டார் அவர் பவந்தே வரதம் வந்தி வினயஜா வினீதவத் இந்த உடம்புல வினயம் வேற தெரிஞ்சுது பகவானாகவே பார்த்து சேவிச்சுட்டார் இது இந்த இடத்துல இருந்தது அவள் அவன் இதில் அவன் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கான் இவன் சொல்லவே இல்லை தசரதன் சொல்லவே இல்லை அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்போது அவன் இப்போ பெருமாள் வந்து தசரதனை பார்க்கறதுக்கு போனேன் அவன் ஒன்றுமே பேசவே இல்லை பெருமாள் ஒன்று தசரதன் ஒன்றுமே பேசலை இவன் மட்டும் பேசுகிறா உங்கள் அப்பா உன் இடத்துல சொல்கிறதுக்கு வெக்கப்படுறார் பிரியா அருகாம் பிரியமாக்கியாதும் உங்கள் அப்பா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஸ்மரராஜன்னு புறாவிற்த்தம் பதினஞ்சு நான் பதினாலு வருஷம் நீ காட்டுக்கு போகணும் பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் என்றதை ஒரு இடத்துல சொல்கிறதுக்கு அப்பா ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்கார் அதனாலே அகம் விவசனாத் ராஜ்யா அம்மா அது என்னவானா இருக்கட்டும் பெருமா அப்பா சொல்லிட்டேன்னா நான் பாவ இதில் கூட விழுவேன் அக்னியில் கூட விழ வேண்டியதா விழுவேன் அதை பற்றி இல்லை நீ எனக்கு சொல்லுங்கோ அப்படிங்கிறா त्वया च अरण्यं प्रवेष्टव्यं नववर्षाणि पञ्च च பரதஸ்யாபிஷேத எதேதது அபிஷேச்சனம் ஒன்னால் பதினாலு வருஷ காலம் காற்றில் இருக்க வேண்டும் பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்ள வேண்டும் சுத்வான விவ்யதே ராமஹா கைகேயின் சேதம் அப்ரவீது கொஞ்சம் முகத்தில் கூட பெருமாளுக்கு வித்தியாசம் ஏற்படல யாருக்காக இருந்தாலும் ஷாக் நியூஸை கேட்டால் கொஞ்ச நாள் ஆகுமே தரிசிக்கிறதுக்கு இது ஷாக் நியூஸாகவே இல்லை பகவானுக்கு அப்போ அவர் சொல்கிறார் இந்த காலக்ஷேபம்லாம் பண்ணுறோமே அதுக்கு ரெண்டு பிரயோஜனம் வேதாந்தத்துக்கு ரெண்டு பிரயோஜனம் ஒன்று மோட்சம் மோட்சம் கிடைக்கிறதுன்னு ஒன்று மாதிரி இல்லை இந்த இங்கே வாடுற காலத்தில் சௌக்கியத்தை கொடுக்கறது அது பிரத்யக்ஷ பலன் சாஸ்திரத்தில் சொன்ன எதுக்கும் ரெண்டு பலன் ஒன்று பிரத்யக்ஷ பலன் நான் வசிஷ்டர் இடத்துல வாசவன் நான் கணக்க மனசு கலக்கம் ஏற்பட்டதுன்னா வசிஷ்டருக்கு இது அவமானம் அப்படின்னு சொல்கிறார் அவர் அப்படி சொல்லும்போது சொல்கிறார் நாகம் அர்த்தபரோ தேவி லோகமாவஸ்துமாசகே வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் என்னை பாமர ஜனங்களை போல பார்க்காதே மகான்களுடைய ஆச்சாரியாருடைய சம்பந்தம் பெற்றவன் நான் இது எனக்கு ஷாக் நியூஸே கிடையாது ஆகினாலே வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மம் ஆஸ்திதம் தர்மத்துக்கு கட்டுப்படுவனே தவிர நான் நான் பணத்துக்கோ ராஜ்யத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்படுவனே இல்லை பரதா பாலயேத் ராஜ்யம் இன்னும் ஒன்றும் எப்போ மனசு கஷ்டம் வரலான்னா ஒன்றும் நான் பாமரனாக இருந்தால் மனசு கஷ்டப்படலாம் காட்டுக்கு போனவேன்னு இல்லை நாம் போகிறதுனால இப்போது பரதன் வந்து நேர்மை இல்லாதவன் அவன் தேசத்தை ஆடுறதுனால பிரஜைகளுக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போகுதுன்னா எனக்கு ரெண்டு காரணத்துக்காக மனசு கஷ்டம் வரணும் ஒன்றும் நான் ஆச்சாரிய சம்பந்தம் கொண்டவன் வேதாந்தத்தை உணர்ந்தவன் லாபாலாபம் சுபாசுபத்தை சமமாக எடுத்துக்கூடிய மனசு எனக்கு இருக்குது நாகம் அர்த்தபரவ தேவி பணத்துக்கு ஸ்தானத்துக்கு இதில் ஆசைப்படக்கூடியவனு வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் ஒரு ரிஷியாக என்ன பாரு குழந்தையாக இருந்தால் நானே என்னை பெருமைப்பட்டுக்கூடாது வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மம் ஆஸ்திதம் தர்மத்தையே கடைபிடிக்கக்கூடிய ஒரு ரிஷிக்கு துல்லியமாக என்ன பாருன்னு சொன்னேன் சரி எனக்கு விரக்தி இருக்குன்றதுனால எனக்கு மன கஷ்டம் இல்லைன்றது மாத்திரம் இல்லை உண்மையிலேயே யார் வீட்டில் ராஜ்யம் போக போகிறதுனா நல்ல மகாத்மா இடத்துல ராஜ்யம் போக போகிறது ஜனங்களுக்கு யாதொரு கஷ்டமும் வரப்போகிறது இல்லை இப்போ நான் காட்டுக்கு போனாலும் எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கு பரதன் இருக்கான் நான் அப்பாவை காப்பாற்றுறதை எப்படி காப்பாற்றணும் அதை விட நன்னா காப்பாற்றுவான் அப்போ எனக்கு ஏன் கவலை வரணும் ரெண்டு காரணத்துக்காக கவலை வரணும் ரெண்டு காரணமும் இல்லை இப்பொழுது என்னை விட நான் என்னை விட தர்மாத்மாவன் என்னை விட நன்னா ராஜ்யத்தை நடத்துவான் பிரஜைகளுக்கு எந்த சமமும் வரப்போகிறது இல்லை அது மாத்திரம் இல்லாமல் அப்பாவையும் காப்பாற்ற போகிறான் அப்படி இருக்குச்சே அவன்கிட்ட சண்டை போட்டு விசாரம் பண்ணிண்டு நான் இங்கே இருக்கிறத விட ஒரு க்ஷத்ரியனுக்கு பதினாலு வருஷம் காட்டில் இருக்கிறது என்ன கஷ்டம் அவன் மிலிட்ரியில் ட்ரைனிங் எடுத்துட்டவன் அவன் யுத்த காலத்துக்கு போனால் எங்கே வேணாலும் பொறுத்துக்கணும் எங்கே வேணாலும் தூங்கணும் இதில் போய் என்ன கஷ்டம் இருக்குது இப்போ அனாவசியமாக இது நியாயமா அந்நியாயமானு கேட்டுட்டு நான் இங்கே இருக்கிறத விட அப்பாவுக்கு ஒரு சமம் வரப்போகிறது இல்லை பிரஜைகளுக்கு எந்த கஷ்டமும் வரப்போகிறது இல்லை நானும் சௌக்கியமாக பதினாலு வருஷம் இருந்துட்டு வர போகிறேன் ஆகையினால எதுக்கு இது இதில் விசாரம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது ஆகையினாலே வித்திமாம் ரிஷிபி துல்லியம் கேவலம் தர்மமாஸ்திதம் பரதா பாலையே திராஜ்யம் கண்டிப்பாக பரதன் என்ன ராஜ்யத்தை ஆளுவான் சுஷ்ரூஷேனச்ச சுஷ்ரூஷேச்ச பிதுஹு யசா நன்னா பிது சுஷ்ரூஷை பண்ணுவான் அப்பா அம்மாவை அவன் நன்னா பார்த்துப்பான் ததா பவத்யா கர்த்தவியம் சகி தர்ம ஆனால் ஒரே ஒரு பர்மிஷன் மட்டும் எனக்கு கொடு அவன் என்ன பண்ணுவான்னா சரி சந்தோஷம் தம்பிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது நான் இருந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அக்ஷதை சேர்த்துட்டு அப்புறம் நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவானோன்னு அவளுக்கு எண்ணம் நீ உடனே கிளம்பணும்னு சொல்கிறேன்னு வேற சொல்லிட்டாவோ பதினாலு வருஷம் காட்டுக்குன்னு மாத்திரம் இல்லை அவன் பரதனை கூட்டு வந்து பட்டாபிஷேகம் வரை இருக்கேன்னா அவன் இருந்தான்னா சும்மா இந்த ஒரு வாரத்தில் எப்படி வேணா விரட்டி போடலாம் ஆகையினாலே அதுக்காக என்ன பண்ணால் உடனே கிளம்பணும்னு சொல்கிறாருன்னு சொன்னான் அதுக்கு அவர் சொல் அவர் சொல்கிறார் பட்டாபிடியாக நல்லபடியாக நடக்கட்டும் அதை பற்றி இல்லை ஆனால் கொஞ்ச நாள் பர்மிஷன் கொடு ஏன்னா எந்தளவுக்கு எனக்கு பர்மிஷன் வேணும்னா அம்மாவை போய் சேவிக்கணும் அம்மாவை சேவிக்காத இங்கேருந்து நான் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன் காட்டுக்கு ஓ இந்த அரண்மனையிலேருந்தே நான் காட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் வசி இதே சுமந்தர் இடத்துல சொல்லி வசிஷ்டர்கிட்ட தண்ட சமர்ப்பிச்சா சொல்லிவிடும் எனக்கு பட்டாபிஷேகம் இல்லைன்னு சொல்லிவிடுவேன் இதே இடத்துலேருந்து இப்படியே காட்டுக்கு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் அம்மாவை சேவிக்காது போகக்கூடாது இங்கேருந்து நான் என்னுடைய அம்மா ஆற்றுக்கு போய் அம்மாவை சேவிச்சுட்டு சீத்தைக்கிட்ட என்ன இருந்தாலும் நான் அவளை பாணிகிரகம் பண்ணிட்டு இருக்கேன் நீ லக்ஷ்மணை யாரையாவது பார்த்து அவளை பார்த்துக்கிடா பரதன் வர வரைன்னு சொல்லி அவளை இடத்துல சொல்லிட்டு கிளம்பணும் ஆம்பியா இடத்துல சொல்லாத கிளம்ப முடியாது அது நான் பண்ணியாகணும் அம்மாவை சேவிக்காத கிளம்ப முடியாது இதை நான் பண்ணியாகணும் அந்த அளவுக்கு எனக்கு அயோத்தியில் இருக்கிறதுக்கு நீ எனக்கு அவகாசம் கொடு ஆகினாலே பவான்மா பவா யாவன் மாதரமா பிரிச்சே சீதாஞ்ச அனுநயாமியகம் ததோ அத்தியைவ கமிஷ்யாமி தண்டகானாம் மகத்வனம் ஆகினாலே இவன் இங்கே இருந்துட்டான்னா கஷ்டம் பட்டாபிஷேகம் வரை இருந்துட்டு நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறேன்னு அதில் எனக்கு ஆசையே இல்லை அம்மாவை சேவிச்சுட்டு நான் போகிறேன் என்று சொன்னான் அப்போது தாயை சேவிக்கிறதுக்கு அங்கே வரான் கௌசல்யா அப்படி ததா அப்போ கௌசல்யா ஏற்கனவே ராத்திரியெல்லாம் அவள் பஜனை பண்ணியிருக்கா அன்றைக்கி ராத்திரி மொத்தம் பஜனை பண்ணியிருக்கா அவள் தூங்கவே இல்லை பிள்ளைக்கு ஷேஸ் ஏற்படணும்னு சொல்லி அவள் தானங்களெல்லாம் பண்ணி கொண்டிருக்கா அப்போது இவன் பெருமாள் அவன் இன்னும் அவளுக்கு தெரியல இது நிற்கிறது தெரியல ஆகையினாலே கௌசல்யாபி ததாதேவி ராத்திரிம் ஸ்தித்வா சமாஹிதா சமாஹிதான்னா பெருமாள் இடத்துல மனசு வச்சவளாக இருந்தாள் அப்படின்னா ராத்திரியும் ஸ்தித்வா சமாஹிதா என்று சொன்னதுனாலே கௌசல்யா ராத்திரி மொத்தம் தூங்கலேன்னு அர்த்தம் குழந்தைக்கு ஏன்னா குழந்தை அங்கே தூங்காத இருப்பான் தர்ப்பத்தில் படுத்துட்டு இருப்பான் ஆகினால அவளுக்கும் அந்த விரதத்தோட நியமங்கள் எல்லாம் தெரியும் நாம ஒரு பெரிய ராஜ்யத்தை குழந்தைகிட்ட கொடுக்குறா அவன் நன்னா ஆளணும் என்பதற்காக விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணி கொண்டு விஷ்ணுவிடத்திலேயே மனசை தெரிவித்து கொண்டு பிரபாதேச்ச அகரோத் பூஜாம் ராத்திரியெல்லாம் விஷ்ணு சிந்தனத்திலிருந்து விஷ்ணோகோ பூத்திரஹிதைஷினி கார்த்தால எழுந்த உடனே விஷ்ணுவுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுருந்தாள் பிரபாதேச்ச அகரோத் பூஜாம் விஷ்ணோகோ புத்திரஹிதைஷினி பெருமாள் அங்கே ஏழினார் ஏழுனே சந்தோஷம் அவளுக்கு ஒன்றும் தெரியல பாவம் ஏண்டா ஏதாவது சிற்றுண்டி சாப்பிட்றா டிஃபன் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆசனத்தை எடுத்து போட்டு இதில் உட்காரு நான் ஏதாவது பெருமாளுக்கு அம்சே பண்ணதே விஷ்ணுவுக்கு அம்சயம் பண்ணதே ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னா ஓ அங்கே அங்கே சாகிற வனபூவி அவன் போஜராஜன் சொன்னான் வனபூமி தனுமாத்திர திராணம் ஆக்ஞாபிதமே சகல புவன பாரகா ஸ்தாபிதோ வத்சமூர்ணி ததிக சுகரதாயாம் ஆவயோஸ்தர்க்கிதாயாம் மை பததி கரியான் அம்பதே பக்ஷபாதகா கௌ இவளை பார்த்து சொல்கிறான் கைகேயை பார்த்து உனக்கு ரொம்ப பக்ஷபாதம் அதிகம் <laughs> அப்படின்னு என்ன அப்படி சொன்னால் ஒரு குருவி தலையில் பணம் பழம் வைக்கிற மாதிரி ராஜான்னு சொல்கிறோமே ராஜாவை ஏன் ரங்கநாதன் ராஜவது அருகணியம்னு ஏன் சொல்கிறா நான் ராஜாவை அவ்வளோ மரியாதை பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஆற்றுக்கு ராஜா வரான்னா என்னென்ன பக்ஷணம்லாம் பண்ணி சாய்க்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னா அவன் தன் வாழ்க்கை அவனுக்கு நன்னாவே இருக்காது லோகத்துக்காக வாழ்ந்தவன் ஆழ்வார்னு சொல்றேன் திருவுடை மன்னரைக்கானில் திருமாலை கண்டேனே என்னும் அப்படின்னு கேட்குறாரு தார்மிகனான ராஜாவை விஷ்ணுவை பார்க்குற மாதிரி பார்க்குறா என் பிள்ளை அப்படின்னு சொல்கிற ஆகையினாலே அப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கிறதுனாலே ஆகினாலே கௌசல்யாபி ததாதேவி விஷ்ணுவும் உனக்கு எதாவது கொண்டு வந்து கொடுக்குறேன் பெருமாளுக்கு பண்ணதை கொடுக்குறேன் நீ வந்து உட்காரு சாப்பிடு அப்படின்னு சொன்னான் அப்போ இவர் சொல்கிற அவளுடைய முகம் மாற போகிறதுன்னு அவளுக்கு ஒன்றும் விஷயம் தெரியல அவள் சந்தோஷமாக இருக்கா இப்ப அங்கே இவருக்கு துக்கம் இல்லை இப்போ துக்கம் வருது ஏன்னா இப்போ இல்லப்பா இல்லைப்பா இல்லைம்மா பட்டாபிஷேகம் நிந்து பூர்த்துன்னு சொன்னால் பெத்த தாய் முகம் மாறதை பார்க்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல ஆகினால இப்போ இவன் முகம் எப்படி மாறும்னு அதை சொல்கிறதுக்கு முடியாமல் சாவை அமர சொல்லு அப்படின்னு சொல்லுவா டக்குன்னு சொல்லக்கூடாது ஷாக்கிங் நியூஸை டக்குன்னு சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லணும் அவர் இருந்தே உனக்கு தெரியுமா அப்படி அவருக்கு பிள்ளை இருந்தேரா தெரியுமான்னு ஆரம்பிச்சுட்டு சொல்லிட்டு வரணும் அதுக்குள்ளே அவ அவள் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸை சொல்லும்போதே அவளுக்கு மயக்கம் வருது அதெல்லாம் இந்த அளவு இருக்குது நிதானமாக சொல்லணும் ஒரு க நியூஸை உடச்சா மாதிரி சொல்லக்கூடாது மனுஷால பார்த்துட்டு சொல்லணும் அப்படின்னு இவள் தாய் முகம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவள் பெருமாளுக்கு அம்சே பண்ண இதுவே எடுத்து வரேன் சாப்பிட்றா கண்ணாங்கிறா அங்கே இருக்கிற ஒரு வசந்த ஆசனத்தை வேற எடுத்து போடுறா இப்போ எப்படியா சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன சொல்கிறார் சுகதுக்கே கமிஷே தண்டகாரண்யம் கிமனேன ஆசனேன மே அம்மா இந்த ஆசனத்தை போடுறிய இந்த ஆசனத்தால் எனக்கு என்ன இருக்குது இதை மாதிரி ஆசனத்தில் உட்காரக்கூடிய காலம் எனக்கு இல்லை பின்ன எப்படி காலம் இருக்குன்னா விஷ்டராசன யோக்யோகி காலோயம் மாம் உபஸ்திதா விஷ்டரம்னு சொன்னால் இருபத்தஞ்சு தர்ப்பத்தில் பண்ணக்கூடிய ஆசனத்துக்கு விஷ்டரம்னு பேர் விஷ்டரம்னு பேர் அதாவது யோகத்தை கற்றுண்டு ஆரம்பத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இருபத்தஞ்சு தர்ப்பத்தை போட்டுன்னு பண்ணணும் அந்த யோகம் கூட கூட தர்ப்பத்தோட எண்ணிக்கை கூடும் அப்படின்னா பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா இப்போது யோகாபியாசம் பண்ணாத ஏதோ தனுர்வேதம் வாசியேன் க்ஷத்ரினா தேசத்தாடுறதுக்கு உண்டான வாசியம் வேதாத்தியனம் பண்ண இதெல்லாம் பண்ணேன் யோகாபியாசம் பண்ணலை பெருமாள் எனக்கு யோகாபியாசத்தை கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன் எங்கே இப்போ காட்டுக்கு போனால் யோகாபியாசம் பண்ணுறதுக்கு அப்போ ஆரம்பத்தில் யோகாபியாசம் பண்ணுறவா எத்தனை தர்ப்பத்தை போட்டு பண்ணுவா இருபத்தஞ்சி தர்ப்பத்தை போட்டு ஆசனம் பண்ணிப்பா இப்போ நாம் என்னென்னா இப்படி போட்டுனா கூட அங்கே போட்டுருக்காள் ரெண்டு தர்ப்பம் கொடுக்குறா வாத்தியா அதையே முழுசை கொடுக்க மாட்டார் இந்த நுனியில் கட் பண்ணதை கொடுக்குறார் நுனியை தர்ப்பமாக இருக்கணும் அவருக்கு அவருக்கு கஷ்டம் அவர் சேவிங்ஸ் பண்ணுறதுக்காக நுனியை சொல்கிறேன் ஐயோன்னு அதை பார்த்துக்காத இப்படி போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆக்சுவலாக அதெல்லாம் கரெக்டாக போட்டு அது மேலே உட்காந்துக்கணும் ராமசாமி மாமா உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கணும் அப்படி அதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆக தான் ஆகும் அப்படின்னு சொன்னால் அவள் அப்பா அப்படி தான் உட்காந்து அதை எதை எப்படி பண்ணோம் அப்படி பண்ணும் கங்கையை கொண்டு வந்து அவருக்கு பூமியில் உட்காத்தி இங்கே தண்ணிக்கு அவர் கங்கையே இங்கே கொண்டு வந்துடுவார் அதுக்கு அந்த புஸ்தகத்தில் அடையாளம் வச்சு சேவிச்சு யாரோ ஒத்தராவது பண்ணிட்டுருக்காரு பண்ணட்டும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போது இவ கமிஷே தண்டகாரண்யம் கிமனேன ஆசன் இது மாதிரி ஆசனத்தில் அவர் எடுத்து போட்ட சேரை சொல்லி இது மாதிரி ஆசனத்தில் உட்கார்ற காலம் எனக்கு இல்லைம்மா நான் இருபத்தஞ்சு தர்பத்தை போட்டுட்டு யோகாபியாசம் பண்ணுற காலம் வந்திருக்கு அப்படின்னா அர்த்தம் சந்தோஷமாக ரிஷிகளோட இருக்க போகிறேன் நல்லது தான் பண்ண போகிறேன் இப்போது உன் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுது நீ பெத்த உன் வயிறு அது இன்னொரு பிள்ளையா இருந்தால் அப்படி சொல்லுவான் <laughs> அப்படி ஏதாவது சொல்லி அவளை கலக்கம் பண்ணாமல் ஒன்றும் கவலை இல்லைம்மா இது மாதிரி ஆசனத்தை உட்காரட்டா நான் இருபத்தஞ்சு தர்ப்பத்தை போட்டுன்னு உட்காந்துக்கு போகிறேன் நல்லதை கற்றுக்க போகிறேன் மகான்கள் இடத்துல கற்றுன்னு வரத்துக்காக எனக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அது மாதிரி ஆகினாலே விஷ்டராசன காலோ காலோயம்மாம் உபஸ்திதா அவள் வாழைமரம் இந்த ஒரு ஒரு நியூஸை கேட்டாலோ இல்லையோ அவள் முகம் சந்தோஷமாக இருந்த முகம் எப்படி ஆச்சுன்னா வாழ மரமானது சூறாவளி அடித்தா எப்படி தொப்புன்னு விழுமோ அப்படி விழுந்துட்டா அவள் அவளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல பாவம் அதனால் அப்புறம் எழுந்தா நானும் உன் கூட வந்துடுறேன்டா நீ அவ அப்போ அவள் கூட பாருங்க பரதன் வாண்டான் மறுபடியும் சர்ச்சை பண்ணலாம் அது எப்படி நீ பெரியவனாக இருக்கும்போது அவன் இப்படி உட்காருவான் இந்த கேள்விலாம் கேட்கணும்னு சொல்ல அவன் என்ன பண்ணிட்டா அப்படின்னா நான் உன் கூட வரேன் என்னை கூட்டுன்னு போயிடு உன்னை விட்டுட்டு நான் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்பா அவர் சொன்னேறப்போ இல்லைம்மா யாவத் ஜீவதி காகுஸ்தா பிதாமே ஜெகதீபதி சுஷ்ரூஷா கிரியதாம் தாவது சகிதர்ம சனாதனா நம்ம சனாதன தர்மம் என்னம்மா சொல்கிறது அக்னியில் சாட்சியமாக பண்ணு நான் உனக்கு சகஜரனாக இருக்கேன்னு சொல்கிறோம் பிள்ளை எங்கேயோ இருக்கான் பிள்ளைய பார்த்துட்டு ஆம்பியான் விடக்கூடாது பதி சுஷ்ரூட தான் முக்கியம் அதாவது பிள்ளை முக்கியம்தான் ஆனாலும் சுஷ்ரூட அவன் வளர்த்துட்டோம் அவன் ஒரு காலில் நிற்கிறான்னு சொன்னா விட்டு அவனுக்காக ஆம்பியான தியாகம் பண்ணக்கூடாது நீ எப்படி வேணால் கஷ்டப்பட்டு ஏதாவது சாத்தை வாங்கி சாப்பிட்டுக்கோ நான் பிள்ளை இருக்கேன் அமெரிக்காவில் போகிறேன்னு போகக்கூடாது அது அதர்மம் அது ஆம்பியான விட்டு விடுவான் அதை மாதிரி அவள் ரோகியாக இருக்கா அவன் முடியாமல் இருக்கா அப்படின்ற பட்சத்தில் அந்த புருஷனும் மனைவியை பார்த்துக்கணும் மனைவிக்காக புருஷன் ரெண்டு பேரும் ஒத்துண்டா விட்டு மனைவியை பார்த்துக்கிறது முக்கிய கடமை புருஷனுக்கு அந்த புருஷனை பார்த்துக்கிறது முக்கிய கடமை மனைவிக்கு இதுக்கு அப்புறம் மீதி தான் மற்றதை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு சனாதன தர்மம் இப்படி இருக்கம்மா சனாதன தர்மத்தை எப்படி மீறது ஆகினாலே யாவ ஜீவதி காகுஸ்தா பிதாமே ஜெகதீபதி அப்படின்னா அர்த்தம் அப்பா இருக்கிறவரை நீங்கள் தான் இருக்கணும் அது நியாயம் இல்லை எங்கூட காட்டுக்கு வர்றது நியாயம் இல்லை இது சனாதன தர்மம் இல்லை யாவ ஜீவதி காகுஸ்தா பிதாமே ஜெகதீபதி அப்படின்னா அர்த்தம் ஒருவேளை அவர் பரமதிக்கு போகிறேன்னு அர்த்தம் அவர் இருக்கிற வரை அப்படின்னா அர்த்தம் சூச்சனமும் வருது அவர் பரமதி நான் இல்லாத எப்படிமா அவர் இருப்பேர்னு அர்த்தம் அப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் அதாவது நீ என் கூட இருக்கிறத பற்றி அப்புறம் பேசிக்கலாம் ஆனால் புருஷன்தான் முக்கியம் இதை தான் அவள் கேட்க போகிறா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலான அவள் அங்கே கேட்க போகிறா ஆகையினால யாவத் ஜீவதி காகுஸ்தா அமே ஜெகதீபதி சுஷ்ரூஷா பதி சுஷ்ரூஷா பண்ணிட்டு இருக்க வேண்டியதுதான் உன்னுடைய கடை பிள்ளைக்கு சுஷ்ரூஷா பண்ணணுன்ற அவசியம் இல்லை அவன் பால் ஊட்டியாச்சு அவனை வளர்த்துருத்தாச்சு ஒரு நிலைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் ஏதோ அவன் காலில் நின்று கொள்ள வேண்டியதுதான் ரெண்டு பேரும் வேணால் போய் அவன் அங்கிட்ட இருக்கலாம் இதாக போகலாம் இதோ வயசான எண்பது வயசு கேடவரை விட்டுட்டு அங்கே போய் உட்கார்றதுன்றது நியாயம் இல்லை அதனால சுஷ்ரூஷா கிரியதாம் உனக்கு பதி சுஷ்ரூஷ தான் முக்கியமானது அதை நீ பண்ணிக்கொண்டு இங்கே ப சுஷ்ரூஷா கிரியதாம் தாவத்து சகி தர்மஹா சனாதனஹா பெருமாள் சொன்னோடனே அவளால் மறுக்க முடியல செருடா கண்ணா அப்படின்ட்டா அப்படின்னா பிள்ளை பாசத்தால் சொன்ன அவள் அவள் எவ்வளோ தர்மிஷ்டையாக இருக்கணும்னு பாருங்க அதான் மணிவயிறு வாய்த்தவனேன்னு சொன்னார் ஆழ்வார் மண்ணு புகழ் கௌசலை தான் மணிவயிறு அந்த தர்மத்துக்கு கட்டுப்படுறதுன்றது இருக்குது பாருங்க அவள் குழந்த ஆசையில் என்னையும் கூட்டு போயிடுண்டா அப்படின்னா இல்லைம்மா அது தர்மம் இல்லையம்மா சனாதன தர்மம் இல்லையான்னு சொன்னோடனே சரிடா அப்படின்ட்டா உடனே சரிதான்ட்டா இப்போ எவ்வளோ வேகமாக ஷாக்லேருந்து அவள் வெளில வந்திருக்கா பாருங்க ஆகினால அப்படின்னு சொன்னால் அப்புறம் சீதை லக்ஷ்மண் லக்ஷ்மண இடத்துல போனால் அவன் சொன்னான் நான் உங்கூட கூட வரத்தான் வருவேன் அப்படின்னு அவன் சொன்னான் சீதை சொன்னால் நான் உன் கூட தான் வருவேன் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூலா எனக்கு ஒரு ரூலா அப்படின்ட்டா நியாயம்தான் எங்கள் அம்மாவுக்கு சொன்ன ரூல் உனக்கும் உண்டு ஆனால் சின்ன வயசு பெண்ணாக இருக்கு இன்னும் நாங்கள் காப்பாற்றுறது என்பது கஷ்டமாகும் அதுக்காக நான் சொன்னே தவிர அதுக்கு மேலே பெருமாள் இடத்துல அதிகம் சொல்லலை அவள் நிஷ்டூரமாக பேசும்பொழுது கூட பெருமாள் ஒன்றும் அதிகம் சொல்லலை ஏன்னா சனாதன தர்மம் அதுதான் அவள் வந்து தான் ஆகணும் ஆகினால ஆனாலும் ஒரு சில காரணங்களால் அவளுக்கு இருக்கலாம் பதினாலு வருஷம்ன்றது வேகமாக ஓடிட்டு போகிறது உன்னை காப்பாற்றுறது கஷ்டம் முதலிய காரணங்களால் சொன்னேன் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒரு ரூல் எனக்கு ஒரு ரூலா சனாதன தர்மம் எனக்கு இல்லையான்னு அவர் கேட்ட உடனே பெருமாள் விட்டார் இவன் விஷயத்தில் வானா நீ இங்கே இரு இப்போ ராஜ்யத்துக்கு வேற ராஜாக்கள் இல்லை நான் இங்கே இருன்னு லக்ஷ்மணன் சொன்னபோது சொன்னால் என்னால் அது முடியவே முடியாது அவன் சொன்னானோ இல்லையோ சப்ராதுகு சரணோ காடம் நீ பீட்ய ரகுநந்தனா சீதாம் உவாஜ அதியஷாகா ராகவஞ்ச மகாபிரதம் அவன் பிடிச்சின்றபடி எப்படி இருக்குன்னா பெருமாளால் அந்த பெருமாள் திருவடி பிராட்டிகள் இருக்கா பக்கத்தில் பெருமாள் இருக்க நீ வானாண்டான்னு சொன்னோடனே ஊழ்ந்துட்டான் டக்குன்னு பெருமாளுடைய திருவடி ரெண்டுத்தையும் இவன் அழுத்தி பிடிச்சிட்டான் அந்த அழுத்தி பிடிக்கிறதுல அவன் மகாவிஸ்வாசம் தெரியுது அப்படின்னு சொன்னால் இவன் விடக்கூடாது அப்படின்றது தெரியுது அவன் நிபீட்டியான்னு சொல்ல காடம் நிபீட்டியா அப்படின்னா வாயால் அவன் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி இந்த இறுக்கி பிடிச்சிருக்கான் பாருங்க திருவடியை அதுலேயே ராமன் ஒத்துக்கணும் இப்போ வார்த்தைலாம் அதிகம்னு அர்த்தம் அது மாதிரி சப்ராத்து சரண காட்டம் இதில் துவயமந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறா மொத்த பேர் ரெண்டு ஸ்லோகம் பூர்வார்த்தத்துக்கு லக்ஷ்மணனுடைய ஒரு ஸ்லோகம் உத்தரார்த்தத்துக்கு மந்திரத்திற்குடைய உத்தரார்த்தத்துக்கு ஒரு ஸ்லோகம் அவன்தே ஸ்லோகம் இருக்குது பவான் சக வைதேக்கியா கிரிசானுரம் சிதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதச்சதை அது உத்தரார்த்தத்துக்கு வியாக்கியானமாக இருக்குது இது பூர்வார்த்தத்துக்கு வியாக்கியானமாக இருக்குது ஆகினாலே சப்ராத்து சரணவ் காடம் நிபீட்டிய அழுத்தி பிடிச்சிட்டான் அதை அதே அவனுக்கு ஒரு தடவை உதரணும்னு என்ன வந்தால் கூட உதற முடியாது மாற்றிக்கவே முடியாத மாதிரி நிப்பீட்டு இறக்கணும் இவன் பெருமாள் ஏறிருக்கார் அவன் காலை இவன் பிடிச்சிட்டு இருக்கான் இப்போ பெருமாளை பார்த்து தானே பேசணும் இவன் பெருமாளை பார்த்து பேசலை என் முகம் சீதையை பார்த்து பேசினான் சீதாம் உவாச்ச அதியஷாக ராகவஞ்ச மகாவிரதம் அப்போது சகாரத்தை எங்கே போட்டுட்டேன் ராம போட்டுட்டேன் இவன் விழுந்து கிடக்கிறான் அவனுடைய திருவடியில் கா காலை அழுத்தி பிடிச்சிட்டுருக்கான் முகம் சீதையை பார்க்கறது சீதையை பார்த்து தான் பிரார்த்தனை பண்ணுறான் சீதாம் உவாச்ச அதியஷாக ராகவஞ்ச மகாவிரதம் நதேவ லோகாக்கிரமணம் நாமரத்வமகம் பிரணே ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காம ஏனத்வயா வினா ந தேவலோகாக்கிரமணம் தேவலோகம்னா தேவலோகம்னு எடுத்துக்கூடாது ஏன்னா ஐஸ்வர்யம்னு மேலே பதம் இருக்குது ந தேவலோகா மூணு வாண்டாம் எனக்கு மூணுத்தையும் சேர்த்து கொடுத்தாலும் வானாம்னு சொல்கிறான் ந தேவலோகாக்கிரமணம் நாமரத்வம் அமரம் அமரத்வம்னா கைவல்யம் கைவல்ய சுகமும் எனக்கு வேண்டாம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமே பிரம்மா பரியந்தமான ஐஸ்வர்யத்தை சொல்லிடுறது அப்போ முதல்ல இருக்கக்கூடிய தேவசப்தம் நித்திய சூரியகளை சொல்கிறது ஏன்னா மூணுத்தில் இந்த மேலே ஐஸ்வர்யம் பாபி லோகானாம்னு இல்லாமல் இருந்தால் முதல் தேவ சப்தத்துக்கு சத்தியலோக பரியம் ஆடக்கூடிய ஐஸ்வர்யம்னு அர்த்தம் பண்ணலாம் கைவல்யம் ஐஸ்வர்யம் மோக்ஷம் மூணு தான் இருக்குது இல்லையா ஆகினால நான் அமரத்துவம்னு சொல்லிட்டனால எனக்கு கைவல்யத்தையும் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லிவிட்டான் ஐஸ்வர்யம் பாப்பி லோகானாம் என்று சொன்னதுனால பிரம்மாவுடைய போஸ்ட் பரியந்தம் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை விட மாட்டேன்னு சொல்லிவிட்டான் அப்போ அங்கே தேவசப்தம் நித்திய சூரியகளை தான் சொல்லணும் நான் தேவலோகாக்கிரமணம் தேவலோகத்துக்கு போகிறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன் அதனால் வைகுண்டமும் வேண்டாம் இந்த ஸ்லோகம் நம்மாழ்வாரை ரொம்ப ரசிக்க வச்சிருக்கு மாயா பெருவிரல் உலகம் மூன்றினோடு நல்வீடு பெறினும் கொள்ளுவதென்னுமோ தெல்லியோர் குறிப்பே இந்த லக்ஷ்மனுடைய வார்த்தையை அப்படியே நம்மாழ்வார் தமிழாக்கம் பண்ணிவிட்டார் அதனால் இது மூணுத்தையும் கொடுத்தாலும் வைகுண்டத்தை கொடுத்தாலும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் கைவல்யத்தை கொடுத்தாலும் வைகுண்ட மோட்சத்தையே கொடுத்தாலும் கூட உன் கைங்கரியம் இல்லைன்னா அது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆகினால நதே பலோகாக்கிரமணம் நாமரத்வமகம் விரணே ஐஸ்வர்யம் வா பிலோகானம் காமயேன துவயா வினா ஆழ்வார் இதை சொல்கிற பத்து பாசுரம் ஏராளம் முறையோன்னு ஒரு தசகம் இது பெரியவாச்சாம்பிள்ள அதிகம் இதுக்கு வியாக்கியானம் வரல என்ன தேவலோகாக்கிரமணம் இது இளைய பெருமாளின் ஏராளம் முறையோனும்னு எழுதிட்டேன் இது இளைய பெருமாளுடைய தசகத்தோட சாரம் அப்படின்னு சாப்பிட்டுட்டேன் அதனால குருஸ்வமா மனுஜரம் வைசமியம் நேக வித்தியத்தை என்னை கூட்டு போகிறதுல யாதொரு தோஷமும் உனக்கு இல்லை அப்பா அம்மாவை அவள் காப்பாற்ற போகிறா பரத எப்படியும் பரத சத்துருக்குன்னு இங்கே வர போகிறா அவள் அப்பா அம்மாவை காத்த போகிறா ராஜ்யத்தை காப்பாற்ற போகிறா நான் வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவேன் ஆகினால நான் வரதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் தான் ஸ்தானத்தில் உட்காந்துக்கு போகிறது இல்லை ஆகினால வேறு யாரோ உட்காந்துக்கு போகிறா நான் இங்கே இருந்தான்னா அங்கே இருந்தா நான் பவாம்சு சக வைதேஹியா சிதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத ஸ்வபதே நீ நீர் தூங்கி கொண்டிருக்கும் போதும் முழித்து கொண்டு இருக்கும் போதும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜித சர்வவித கைங்கரியம்னு சொல்கிறோம் கைங்கரியத்தை சொல்லும்போது அது மொத்தம் லக்ஷ்மணுடைய வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது அதனால் நான் பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் போய் வா மூணு பேரை கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டா அவர் அவ அம்மாவை சேவிச்சுட்டு வரணுமோண்ணா யார் லக்ஷ்மண் அம்மா கிட்ட சொல்லாத சேவிக்காத போகக்கூடாது அண்ணா ஒரு நிமிஷம் இரு நான் எங்கள் அம்மாவை சேவிச்சுட்டு அவளை பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு சேவிச்சுட்டு அவளிடத்தில் நான் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறேன் அப்போது அங்கே போகிற அவள் சொல்கிறா அவள் ரொம்ப கிட்டிகாரி அவள் இவளாவது அழுதாள அவளை சிருஷ்டஸ்துவம் வனவாசாய சொனு ரத்த சுஜனே ராமே பிரமாதம் மாகாழி புத்திரபிராதிரி கச்சதி நான் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறேன் போயிட்டு வா ராமனிடத்தில் கவனக்குறவு வச்சுக்காதே ஆகினாலே நீ படைக்கப்பட்டதே காட்டில் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக படைக்கப்பட்ட இதனாலே ராமம் தசரதம் வித்தி இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கே ஒரு நாள் சொல்லலாம் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா மடவியும் வித்தி கச்சதாத ஏதாத்துக்கும் ராமனை தசரதனாக வச்சுக்கோ சீதையே நானாக நினச்சிக்கோ காட்டை அயோத்தியாக நினச்சிக்கோ அதை ரிவர்ஸில் சொன்னால் அயோத்தி காடாக போகிறது ஏன்னா அந்த நிலை இங்கே வரப்போகிற மாதிரி சூழ்நிலையானது இங்கே ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி அவள் மங்களாசாசனம் பண்ணால் மூணு தடவை அவளை நன்னா பிரதட்சணம் பண்ணி உழுந்து சேவிச்ச சேவித்த உடனே பின்னும் பகர்வாள் மகனே அந்த அவள் கம்பன் ரொம்ப அழகாக சொன்னான் இதனுடைய உணர்வை கொண்டு வந்து முடியாத சொன்னான் ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்ச தாத சொல்லிட்டு அவள் சொன்னான் மூணு பேரும் சௌக்கியமாக திரும்பி வாருங்கோ ஒருவேளை என் காதில் ஏதாவது செய்திப்பட்டுதானால் அந்த செய்தி என்ன இருக்கணும் கண்டிப்பாக சீதையும் ராமனும் திரும்பி வரணும் இந்த மூணு பேரில் யார் ரெண்டு திரும்பி வரா ராமனும் லக்ஷ்மணனும் திரும்பி வந்தான்னு என் காதில் விழப்படாது காட்டுலேருந்து திரும்பி வரும்போது ராமனும் லக்ஷ்மணனும் திரும்பி வந்தா அப்போ சீதை வரலன்னு என் காதில் படக்கூடாது சீதையும் லக்ஷ்மணனும் திரும்பி வந்தால் ராமன் வரலன்னு காதில் படக்கூடாது ஓணுனாவனா மூணு பேரும் வந்தால் சௌக்கியம் அப்படின்னா ராமனும் சீதையும் திரும்பி வரணும் எதை பெத்த தாயால் சொல்ல முடியும் அப்போது பின்னும் பகர்வாள் மகனே இவன் பின் செல் தம்பி என்னும் படி அன்று அடியாரில் ஏவல் செய்தி அதனால் இந்த ரத்த பாசத்தை விட்டுடும் தாசன்ற பாடிகார்ட் கைங்கறி பண்ணுறவன் அவ பாதுகாப்பை நினச்சிருந்து நீ காட்டுக்கு போனோம் இவன் பின் செல் தம்பி என்னும்படி அந்த இந்த ரத்த பாசத்துக்காக இருந்தால் விட்டுடுவா தம்பிக்கு எத்தனையோ பேருக்கு ஆபத்து வருது தமையை விட்டுடுறான் அப்படி இருக்கக்கூடாது அவன் சுவாமி நீ தாசன்ற எண்ணத்தோட போ அடியாரில் ஏவல் செய்தி தாசனாக நினச்சிட்டு போ பின்னும் நகர்க்கு அவர் வந்திடின் வா அவள் ரெண்டு பேரும் வந்தா வா அன்றேல்னா நீ செத்து போட்டான்னு அர்த்தம் அது அன்றேல்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு வாயில் வரல அன்றேல் முன்னம் முடி நீ முன்னாடி முடிச்சுட்டேன்னு கேட்கணும் அந்த மெசேஜ் வந்ததுன்னா லக்ஷ்மணம் போயிட்டான்னு கேட்கணும் அவளுக்கு ஒன்றும் ஆச்சுன்னு கேட்கக்கூடாது என்றால் வார்வெழி சோரன் என்றால் என்ன இருந்தாலும் பிள்ளையை பார்த்து பெத்த பிள்ளையை பார்த்து அப்படி சொல்கிறது நான் வார் விழி சோர நின்றால் அவள் கண்ணுலேருந்து ஜலம் கொட்டுறது அப்படி சொன்னார் சரிதாம்மான்னு சொல்லிட்டு அவள் இடத்துல இது இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த அந்த கம்பனுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே கவி சக்கரவர்த்தின்னு சொல்லணும் இது ஆக்சுவலாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சப்தங்கள் எல்லாம் மேலே வால்மீகி ராமாயணத்தில் எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கொண்டு வந்து அவன் இந்த இடத்துல சேர்த்துட்டான் ஆக்சுவலாக வா லக்ஷ்மணன் சொல்கிற வார்த்தை அது நான் இவர்கிட்ட கைங்கரியம் பண்ண வந்திருக்கிறது தம்பின்றதுக்காக ரத்த பாசனத்துக்காக வரல தாசன் வந்திருக்கேன்னு அங்கே அனுமாரிடத்தில் சொன்னதை கொண்டு வந்து வால்மீகி ராமாயணத்தில் இல்லை இது இருந்தாலும் இவன் அந்த உணர்ச்சியை காட்டுறதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கான் அப்புறம் அவ மூணு பேர் கிளம்பினார் அங்கேருந்து கிளம்பின உடனே மர உரி தரிச்சு கொண்டா பெருமாள் பாதுகை மட்டும் அந்த பாதுகை தசர ஜனகநாத்தில் கொடுத்த பாதுகை அப்புறம் மோதிரம் இது அவர் இடத்துல இருந்தது அவர் இடத்துல சூடாமணி இருந்தது இது மட்டும் இருந்தது அவள் இடத்துல இருந்து மற்றபடி மர உரிய தரிச்சுட்டா அவ உரிச்சுட்டு விட்டா சகஜமாக ஏன்னா இப்போ புருஷா வஸ்திரம் சுலபமாக உறுத்திக்கலாம் ஆனால் ஸ்திரீகள் உறுத்திக்கிறது கச்சம் வச்சு உறுத்திக்கிறது அதுவும் மர ஊரில் உடுத்திக்கிறது தான் எவ்வளோ கட்டம் அப்போ தான் வசிட்டுருக்கே கோபம் வருது அப்போது அவளால் உறுத்திக்க முடியல வஸ்திரத்தை பெருமாள் உபகாரம் பண்ண அவளுக்கு புடவையை உறுத்திக்கிறதுக்கு பெருமாள் இது பண்ணேன்னு சொன்னால் அவள் அந்த இடத்துலேருந்து கிளம்பினா அப்போது அங்கேருந்து கிளம்பி போயின்ட்டுருக்கா அப்போ ஜனங்கள்லாம் ஒரே அடருது அங்கே சொல்கிற யார் யார் என்ன கஷ்டப்பட்டான்னு அக்னிஹோத்திரிகள் அக்னிஹோத்திரத்தை விட்டுட்டா அக்னிஹோத்திரன்றது கீழே உழற வரை அக்னிஹோத்திரம் பண்ணணும் அக்னிஹோத்திரன்றது நித்தியகர்மா பிராமணனுக்கு அந்த அக்னிஹோத்திரத்தை விட்டுட்டாள் அக்னிஹோத்திர பலா வேதா வேதாத்தியனம் பண்ணதுக்கு பலன் அக்னிஹோத்திரம் வரை பண்ணுறது அப்படின்னு சொல்லுது யாராவது இப்போ நமக்கு எந்த நஷ்டம் வந்தாலும் ஒரு ஒருவேளை சந்தியாந்திரம் ஓடுறதுக்கு மனசு நமக்கு வருதா நம்ம எங்கேயா போகிறதுனா கூட ஃப்ளைட்டை இந்த நாளைக்கு புக் பண்ணு அவ மற்றவாளுக்கு மாதிரி புக் பண்ணுற போகிறாலே நமக்குன்றதுக்காக ஆஃபீஸில் நம்ம ஏதாவது போனோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முதலியே இந்த ஃப்ளைட்டு இல்லைன்னா ராத்திரி ஃப்ளைட் எனக்கு வேண்டாம் அங்கேயே நான் தங்கிட்டு வரேன் சந்தியாவத்துக்கு பாதகம் வந்தால் மற்ற நாள் பின்னால் ஃப்ளைட்டை புக் பண்ணுன்னு சொல்கிறோம் ஏன்னா நமக்கு இங்கே வந்து படுத்துக்கலான்றதை விட கூட அங்கே அந்த ஒரு வேலை விட்டுட்டா நமக்கு நிம்மதி வரலையே அக்னிஹோத்திரத்தை பிராமணால் விட்டுட்டான்னு சொல்கிற இது மற்றதெல்லாம் கூட சொல்லுவா கிள்ளை பட்சிகள்லாம் அழுதுது அப்படின்னு சொல்கிறா அதெல்லாம் இருக்கிறது கூட இருக்கட்டும் பசுக்கள்லாம் அழுவோம் ஆற்றுல யாராவது பரமிச்சிட்டாங்கன்னா பசு அழுறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆகையால் அப்படி இருக்கும்போது எங்காத்துக்கு ஒத்தி கர்ப்பிணியாக ஆற்றுக்கு வந்தால் கூட பிறந்தோம் அந்த பேக்கடை வாச உடம்பு இருக்கும் தோட்டத்துக்கு போகிறதுக்கு அந்த இடத்துல மாடு கட்டிடுவா இந்த மாடு படுத்துன்றதானா சொல்லுவா தலைவழியாக போ தப்பி தவறி கால் பட்டுடும் பசு மேலே நமக்கு ராத்திரியில் நீ தோட்டத்துக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் பசுவோட தலை வழியாக போகணும் நின்று கால் வழியாக போகாத கால் பட்டுடும் பசு மேலேன்னு சொல்லுவா அது என்ன பண்ண இவள் வந்து பிரசவித்து கொண்டு போய் விடுற வரை இப்படி குறுக்கப்படுத்துக்காத இப்படி படுத்துருது பசுவே அப்படின்னா அவளுக்கு போகிறது கட்டம்ன்றதை தெரிஞ்சுட்டு அவள் கிளம்பி போட்டால் அப்புறம் அது நேரப்படுத்து அதுங்களுக்கு கூட அந்த அளவுக்கு அந்த பசு படுத்துன்றதானால் கரெக்டாக இருக்கும் அந்த தோட்டத்து பேக்கெட் வாச கூடும் அந்த இடத்துல பசு இப்படி படுத்துனது ஒருத்த போகிற அளவுக்கு பாரு அது கூட ஏதோ புத்தி இருக்குன்னு அப்பா கரெக்டாக அவள் கிளம்பி போனால் விட்டு பார்த்தா அது பழையபடி படுத்துட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி மிருகங்கள்லாம் அழுதுன்னு சொல்கிறத பார்க்கிறோம் ஆனால் யாருக்கா இருந்தாலும் நித்திய இருக்கும் அக்னிஹோத்திரத்தை விடுறதுக்கு மனசு வருமா அவனுக்கு நித்திய அக்னிஹோத்திரிகள்லாம் இந்த அக்னிஹோத்திரத்தால பூஜிக்கப்படுறவன் யார் பகவான் அவனே கஷ்டப்படுறான்னா அக்னிஹோத்திரமாவது அக்னிஹோத்திரமாவதுன்னு நினச்சிவிட்டா இதான் நாஸ்திக்கம் வந்த நிலையை அவள் அடைஞ்சுட்டான்னு வால்மீகி பகவான் சொல்ற இதனால் அங்கேருந்து கிளம்பி அவள் கிளம்பி போனான் அப்போது முதல்ல வேதஸ்ருதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி அந்த நிறைய நதி சொல்கிறேன் இந்த கிள நதியெல்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அது கங்கையை அடையிறதுக்கு முன்னாடி வேதஸ்ருத்தின்னு ஒரு நதி அந்த நதி வர்ணனை நதியை சுற்றி அந்த கோமத்தின்னு அடுத்த நதி செந்திகான்னு அடுத்த நதி அப்புறம் தான் கங்கை வருது இவா இருக்கிறது அந்த கங்கை குகனை பார்க்குற போகிற வழியில் இத்தனை சிறு சிறு நதிகள் வருது அந்த நதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தாவரங்கள் அந்தந்த நதிக்கு என்ன பெருமை அந்த கோமத்தின்னு இருக்க அதுவும் பக்கத்தில் பசுக்கள் நிறைய உற்பத்தி ஆகலாம் நிறைய கண்ணு போடுமா அங்கே இருக்கக்கூடிய பசுக்கள் அப்படி பசு சமிருத்தியை அந்த இடத்துல பார்க்கலாம் இப்படி இருக்கக்கூடிய நாலு நதியை தாங்கி கங்கை நதிக்கு கிட்டக்க போனால் அந்த இடத்துல ஒரு புங்க மரத்துக்கு கீழே புங்க மரம்னு சொல்கிற புங் அப்படின்னா அன்றைக்கி இருந்த புங்க மரம் இன்னும் இருக்குது பாருங்கோ அப்படின்னா எங்கெங்கே புங்க மரம் இருந்தது அசோக மரம் இருந்தது அத்தனை மரங்களோட பேர் இருக்குது இந்த கங்கை கரை அடைஞ்ச உடனே அங்கிருந்த ஒரு புங்க மரத்தின் கீழே இவ மூணு பேரும் தங்கினார் அங்கே குஹன் வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொன்னார் அப்போது அவன் அப்புறம் குஹன் எடுத்து சொன்னால் குஹன் வந்து ஏற்கனவே இவாளை பற்றி கேள்விப்பட்டிருந்தான் குஹன் புதுசாக வந்தவான்னு இல்லை ராமனை பற்றி தெரியப்பட்டிருந்தான் அவன் இவாளுக்கு படுத்துக்கிறதுக்கெல்லாம் இடம் இந்த இடத்துல படுத்துக்குங்கோன்னு சொன்னான் எல்லாத்தையும் பண்ணான் அது ஆச்சு அப்புறம் சுமந்திரர் இடத்துல பெருமாள் சொன்னார் ஜனங்கள் மொத்தம் கூட வந்துட்டுருக்கு இதுங்களை ஏமாத்திட்டு போகணும் நீ ஒன்று பண்ணோம் பின்மால் நான் கிளம்பி நாங்கள் மூணு பேரும் உள்ளே போயிடுவோம் நன்னா எல்லாரும் களைப்பில் இருக்கா அதனால் என்ன இருந்தாலும் ராஜாக்கள் இருந்தாலும் அவள் கூட படுத்துக்கல உண்மையிலே அவனுக்கு இருக்கிற சௌசல்யத்துக்கு ஜனங்கள் கூடவே படுத்துன்னு இருப்பான் ஆனால் நாங்கள் தள்ளி படுத்துக்கிறோன்னு இருக்கோம் நீ தேரை வந்து என்ன பண்ணணும் வடக்கு நோக்கி ஓட்டணும் கொஞ்சம் நேரம் ஏன்னா அவள் தெற்கு நோக்கி வரணும் அவளுக்கு ஜனங்கள் எழுந்தாகட்டும் காத்தால பார்த்தா நீரும் இருக்கப்படாது நாங்கள் மூணு பேரும் இருக்கப்படாது நாம் உள்ளே போயிடணும் ஜனங்களுக்கு மறுபடி வடக்கு பக்கம் போனோம் அவள் என்னன்னா என்னதான் இருந்தாலும் தேரோட வழியை கொஞ்சம் தேடுவா அப்போ அவளை மிஸ்கைட் பண்ணோம் நாம ஆனால் போயிட்டு அங்கே திரும்பி வந்தா அப்போ இந்த இடத்துக்கு வந்து என்னை பிக்கப் பண்ண வந்தா அந்த இது தெரியாதானா அதுக்கு உபாயம் சொல்ற எப்படி வந்தால் வடக்கு பக்கம் போகிறதுக்கு மாத்திரம் அந்த சக்கரத்தோட இது தெரியணும் திரும்பி வர்றது தெரியப்படாது அதுக்கு உபாயம் ஆகினாலே அந்த இடத்த தள்ளி வந்து நிறுத்தம் நாம் பிம்மால் கிளம்பி போயிடணும் அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்கிற அவருக்கு இஷ்டமே இல்லை என்னால் திரும்பி போக முடியாது நான் உங்க கூடவே வந்துடுவேன் அப்படிங்கிற அதெல்லாம் கூடாது வாரம் நீ திருப்பி போகிறதுனாலே அயோத்திக்கு போகிறதுனால பல லாபம் இருக்குது ஒரு லாபம் லிஸ்ட்டு போடுற என்னென்னால லாபம் இப்போ நீ சுமந்திரான நீ திரும்பி போகிறதுனால என்னென்ன லாபம்னா ஒன்றும் கை கைகேயை கன்ஃபார்ம் பண்ணிப்போம் காட்டுக்குள்ளே போயிட்டான் அப்படின்னு கை கைக்க அங்கே பஸ்ஸில் ஏறினாலும் எங்கடாப்பா பழவேரியெல்லாம் ஒரு பஸ்ஸு விட்டா மற்ற அப்புறம் பஸ் கிடையாது மற்ற நாள் வருவா அவள் பஸ்ஸு ஏறினா விட்டு தான் தலைக்கு பண்ணுமா வாண்டாமான்றது கன்ஃபார்ம் ஆகும் ஏன் இப்போ ஏழரை மணிக்கு நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தின்னு அந்த பஸ்ஸு பேர் ஏழரை மணிக்கு நம்ம அனுப்புவா கூட ஏறிட்டாலான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு ஒருவேளை அந்த பஸ்ஸே வரட்டா என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் மத்தா நாள் காத்தால தானே பஸ்ஸு அதுக்காக அது நீ திரும்பி அயோத்தி போகிறதால ஒரு பெரிய லாபம் என்னன்னா இவன் கைகை சௌக்கியமாக இருப்போம் போய் சேர்த்துட்டான்றது அவளுக்கு தெரியும் ஏன்னா அது வரை ட்ரபுள் பண்ணாலும் பண்ணுவோம் ஏன்னா இப்போ அவளுக்கு பரதனுக்கு சிம்மாசனத்தில் உட்காத்தி வைக்கிற வரை அவள் பாடு சு தப்பு வழியில் ஒரு ஒரு இடத்த அடையணும்னு சொன்னால் அது மனசில் அவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்தும் அவள் மனசில் அம்மா மனசில் நிம்மதி இருக்கவே இருக்காது அவள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்போம் இப்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் இப்போ பரதனை உட்காந்து வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல இவா காட்டுக்குள்ளே போயிட்டான்னு ஒரு மனசு நிம்மதி வரும் இன்னும் தனி மனுஷனை நீர் பார்க்கப்படாது அவ்வளோ ஜனங்கள் இருக்கிற இடம் ராஜா இல்லாட்டா என்ன ஆகும் பிராமணாலால் இப்போ வசிஷ்டர் இப்போ வசிஷ்டர் கண்ட்ரோலில் இருக்க போகிறது எப்படியும் அவர் அப்பா வந்து எழுந்துக்க மாட்டேன்றது பெருமாளுக்கு நன்னா தெரிஞ்சுடுத்து ஆகையினாலே இனிமேட்டு அவர் எழுந்திருக்க மாட்டார் உயிரோடு இருந்தாலும் எழுந்திருக்க மாட்டார் அவரால் அரசாள முடியாதுன்றது தெரிஞ்சுடுத்து நீர் மந்திரி உமக்கு ரொம்ப சக்தி உண்டு இப்போ யார் இப்போ யா அயோத்தி யார் கண்ட்ரோலில் இருக்குது வசிஷ்டர் கண்ட்ரோல் வசிஷ்டரால் என்ன பண்ண முடியும் அவர் பிராமணர் அவர் அவரால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது நீர் வசிஷ்டருக்கு ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிற நீர் முதல்ல போய் வசிஷ்டருக்கு முதல்ல போய் விஷயத்தை சொல்லிட்டோ காட்டுக்குள்ளே அவ போயிட்டான்னு சொல்லிட்டோ முதல்ல நீ வசிஷ்டர் இடத்துல போயிடும் வசிஷ்டருக்கு உபகாரமாக இருக்கணும் ஒரு தனி மனிதன் கஷ்டப்படுறதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை ஜனங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது நீ முதல்ல வசிஷ்டரை போய் மீட் பண்ணணும் மேலே பண்ண வேண்டிய காரியம் என்ன பரதபட்டாபிஷேகத்துக்கு என்ன பண்ணணும் அந்த காரியத்தை பண்ணணும் நீ என்ன நீ நான் வந்து யுவராஜான்னு நான் பார்க்கல நீ சொல்கிற என்னன்னு சொல்கிற சுவாமின்னு பார்க்குற சுவாமி சொல்கிறத நீ கேட்டாகணும் அதனால் நீ உடனே எங்கேயாவது கிளம்பி போய் தான் ஆகணுன்ற ஓனும் அடலர் அவர் பாவம் எப்படிதான் நீ போய் தான் ஆகணும்னு சொல்லி அவர் வர அவர் திரும்பி வரும்போது குதிரைகள்லாம் படுத்துன்றது அதாவது கத்திரியால் குதிரை வச்சுருந்தான்னா கண்ணு அது கண்ணாக போட்டதுலேருந்து அந்த குதிரையை அவள் வச்சுப்பா அவள் பழக்கத்தில் வச்சுப்பா யானைன்னா அந்த யானையை பயன்படுத்தி அப்பிலேருந்து வச்சுப்பா அதை இங்கிதம் தெரியணும் மிருகத்தோட பழகிறதுக்கு இப்போ மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை அந்த மிருகங்களோட இங்கிதம் அதுங்கள் இவாளோட புரிஞ்சுக்கணும் அதுக்காக இங்கிதம் தெரிஞ்ச என்னுடைய குதிரைகள் கூட திரும்பி வரல அயோத்திக்கு தின் திரும்பி வந்து இங்கே சொல்கிற இடத்துல சொல்கிற அதுக்கு மேலேயும் சொல்கிற இப்போ பரதனோட போய் அங்கே சேவிக்கிற இடத்துல இங்கே தசதங்கிட்ட சொல்கிற ராமன் போயிட்டானா போயிட்டான் என்னால் திருப்பி குதிரைகள் கூட திரும்பி வர்றது குதிரைகள்லாம் எங்கேயாவது புது இடத்துக்கு போனால் மாடுகள்லாம் போகாது படுத்துன்றோம் வழியில் கஷ்டப்பட்டு ஓட்டு போனோம் திரும்பி வரும்போது நாம் தூங்கினா கூட அது ஆற்று வாசலில் வந்து நின்றுடும் ஆனால் காட்டு பக்கம் போனால் குதிரைகள் போகிறது நாட்டு பக்கம் வந்தால் குதிரைகள் வரமாட்டேங்கிறது நான் இவ்வளோ சிரமப்பட்டு குதிரையை ஓடி என்னுடைய நான் எப்பயும் அது குதிரைக்கு கிட்ட பேசவே மாட்டேன் ஏன் இங்கீதம் தெரிஞ்சு நடக்கக்கூடிய இங்கிதம்னா பாடி லாங்குவேஜுக்கு இங்கிதம்னு பேர் முகம் இங்கிதம் தெரிஞ்சு நடந்திருக்கக்கூடிய குதிரைகள் நான் நான் ஆணையிட்டா கூட நடக்கலை அப்படின்னு சொல்கிறார் அவர் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்ற அதால் தான் கடைசியில் ரொம்ப பெரியவா என்ன வியாக்கியானம் பண்ணான்னா பரதன் போய் திரும்பி நாட்டுக்கு வரணும்னு கேட்கிறார திருப்பி ஏழில் கொண்டு வர சித்திரக்கூடத்தில் பெருமாளை ஏழில் கொண்டு வரத்துக்கு திருப்பி வர்றாரு அப்போது பரதாழ்வான்னு சொல்கிறேன் நான் ஒத்தன் வந்து உன்னை திருப்பி ஏழில் கொண்டு போகிறதுக்கு வந்திருக்குதா நீ நினச்சிக்காது இத்தனை எட்டு மந்திரிகளும் இருக்கா தேசத்தால் கூட இந்த எட்டு மந்திரிகளும் இருக்கா ஏபிச்ச சச்சிவைஹி சார்த்தம் சிரசா யாச்சிதோ மயா இந்த சசிவாலோட சேர்ந்து நான் உன்னை பிரார்த்திக்கிறேன் நீ திரும்பி வரணும்னு நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியாலத்தோட எல்லாரும் வாக்கியம் என்ன பண்ணா ஏபிஹி சச்சிவைகினா இந்த மினிஸ்டர் தீஸ் மினிஸ்டர்ஸ்னு அர்த்தம் பண்ணான் அந்த ஏபிஹின்றது சரவணாம சப்தம் புரோனவுன் அது நம்ம பெரியவா என்ன பண்ணால் ஏபிஹி சச்சிவைஹி அப்போது ப்ரோனவுன் அப்ஜெக்டிவ் ஆகலாம்ன்றதுனால அது அப்ஜெக்டிவாக அதை பற்றி புஸ்தகமே இருக்குது ப்ரோனவுன் ப்ரோனவுன் இருக்கிற இடத்துல நேற்றே சொன்னேன் ஐஎம் e சீதாங்கிற இடத்துல சீதாங்கிறது விசேஷமாக இஎம்ங்கிறது e விசேஷமானு அது எப்படி வேணா இருக்கட்டும் கண்டிப்பாக ஏபிஹியாவது விசேஷமாக இருக்கட்டும் சச்சிவியாவது விசேஷமாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் ஒட்டு மொத்தத்தில் ஒன்று அப்ஜெக்டிவ் ஒன்று அது எது அப்ஜெக்டிவ் எது நவுனுன்றதை வச்சுக்கிறது வேண்டாம் ஏபிஹி சச்சிவையும் தான் மற்ற வியாக்கியானம் பண்ணா இந்த சச்சிவர்களாலேயும் என்னாலேயும் நீ பிரார்த்திக்கப்படுறாய் நம்ம பிரிவா என்ன பண்ணா நம்ம பிரிவா என்ன வியாக்கியானம் பண்ணனா ஏபிஹி என்று சொன்னபோது குதிரை மிருகங்களை காமிச்சான் அதாவது ஒன்று அப்ஜெக்டிவ் நானும் இல்லை ஏபிஹின்னு சொன்னபோது குதிரைகளை காமிச்சான் சச்சிவைகின்னு சொன்னபோது மினிஸ்டர்களை காமிச்சான் அவா கூட நானும் உன்னை பிரார்த்திக்கிறேன்னு சொன்னான் அப்போ விசேஷ விசேஷ பாவத்தை படுத்துட்டா ஏன்னா முன்னாடி ராமாயணத்தில் என்ன சொல்லிருக்கு பட்சிகள்லாம் கூட சமப்பட்டது குதிரையை திருப்பி ஓட்டின்னு வர முடியல குதிரைகள் அழுதுது அப்படின்னு சொல்லிருக்கிறதுனால அந்த ஏபிகின்றத விசேஷமாக்கலை ஏபிகி சச்சிவைகி சார்த்தம் மயா யாச்சிதா அப்படின்னு அர்த்தம் பண்ணான் அதனால் அப்படி சொல்லிருக்கிறதுனால அங்கேருந்து நீ திரும்பப்போம் அவரிடத்துல இவர் இடத்துல போய் வசிஷ்ட இடத்துல போ நீர் வந்து பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக இப்போ நீர் அங்கே இருக்கிறது தான் உமக்கு நல்லது நான் சுவாமி நீர் என்ன சொல்கிற நான் இளவரசனாக பார்க்கல அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா விழுந்து சேவிச்சிருக்காரு பாருங்க அவங்க கூட்டணும் அரண்மனை கூட்டும் போகும்போது விழுந்து சேவிச்சிருக்காரு பெருமாளை நீ சுவாமின்னு பார்க்குறேன்னு சொல்கிறதுனாலே சுவாமி சொல்கிறது தான் தாசன் கேட்கணும் நீர் அவசியம் போக வேண்டும் நான் உங்கள் பிதிரு மாதிரி பார்க்குறேன் பல இடங்களில் சொல்கிறேன் நீர் எனக்கு எங்காத்துக்கு மினிஸ்டர் இல்லை நீர் தேரோட்டி இல்லை நீர் எனக்கு அப்பான்னு சொல்கிறேன் பெருமாள் சுமந்திரை பார்த்து அப்பான்னு சொல்கிறேன் சுமந்திர இடத்துல பேசும்போது ராமாயணத்தில் பார்க்கலாம் சுமந்திர இடத்துல பேசும்பொழுது அவரிடத்துல கட்டி அணைச்சிட்டு பேசுவேர்னு இருக்குது ராமன் சுமந்த இடத்துல எப்பப்பெல்லாம் பேசுகிறானோ கட்டி அணைச்சிட்டு இப்போ இது லிஸ்ட்டு போட்டு சொல்கிறாரு நீ திரும்பி அயோத்திக்கு போகிறதால என்னென்ன லாபம் இருக்குதுன்னு அப்போது ராமனுடைய கை ரெண்டும் சுமந்தனுடைய இந்த தோளில் இருந்தது இந்த பேசுகிற பொழுது ராமனுடைய கைகள் ரெண்டும் சுமந்தருடைய தோளில் பிடிச்சிருந்து தூர நிற்கல சுமந்திரர் சுமந்திரர் இருக்கிற இடத்துல கிட்டக்க வந்து அவர் தோல் ரெண்டுத்தையும் பிடிச்சுட்டு பெருமாள் சொல்கிறேன் இன்னென்ன லாபம் இருக்குது நீர் இருக்கிறதுனால நான் சொல்கிறத கேட்குறதுனா தேவன் அவசியம் அங்கே போக வேணும் இப்போ போய் எப்படியாவது பரதனை கூட்டின்னு வந்து தேசம் அராஜகமாக இல்லாததுக்கு நீர் வழியை பார்க்கணும் நான் சொல்கிறேன் இது பிரார்த்தனை அவசியம் நீ போயே தான் ஆகணும்னு சொல்கிற அப்போ அவர் திரும்பி வர திரும்பி வரத்துக்குள்ளே வசிஷ்டர் சபையை கூட்டிட்டார் வசிஷ்டர் சபையை கூட்டிட்டார் இப்போ எப்படியாவது பரதனை கூட்டின்னு வந்து நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் பரதனுக்கு அப்படின்னு அவர் சபையை கூட்டிட்டார் அப்போது கஷ்ட அப்போது அராஜக தோஷம் என்ன அப்படின்றத சொல்கிறார் இப்போது அராஜகமாக தே தேசம் இருந்துட்டானால் எவ்வளோ கஷ்டம் என்பதை சொல்கிறார் கஷ்டப்பட்டு பயிரிட்டாலும் மகசூல் வராது ராஜா இல்லை என்று சொன்னால் கஷ்டப்பட்டு பயிரிட்டாலும் மகசூல் வராது அது மாதிரியாக தண்டனையே கொடுக்க முடியாத போயிடும் ஜனங்களுக்கு தீய சக்திகள் பெருகிடும் தேசத்தில் தீய சக்திகள் பெருகிடும் பிள்ளை அப்பா சொல்கிற சொல்ல கேட்க மாட்டான் குடும்பத்துக்குன்னு ஒருத்தர் இருந்தால் யாராவது ஒருத்தர் தலைவாக இருக்கணும் ஏதாவது ஒருத்தரோட ஒருத்தர் சே சேர்த்து பேசி டிசிஷன் எடுத்தாலும் ஆற்றுக்குன்னு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது எல்லாரும் நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னா நடக்குமா அவள் அபிப்பிராயத்தை கேட்டுக்கலாமே ஒரு ஆஃபீஸில் மேல் அதிகாரியாக இருக்கணும் ஒரு டிசிஷன் எடுக்கணும் ஆற்றுலையும் அவனுக்கு இது பிடிக்கல இவளுக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அவாவா அவள் அபிப்பிராயத்தை சொல்லலாம் ஆனால் குடும்பம்ன்றது நன்னா போகணும்னா எங்கே நாலு பேர் சேர்ந்து வாழறோமோ அங்கே ஒத்தன் தலைவனாக இருந்தே தான் ஆகணும் அதை பண்ணிக்கொள்ள முடியாது ஆனால் ராஜா இல்லாத தேசத்தில் எல்லாரும் தலைவாளாகிடுவா அவாவா தான் சொல்கிறத கேட்கணும்னு ஆரம்பிச்சிடுவா இப்போது தேசத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்லிருக்காங்க ஒத்த நிலத்தை அவனுக்கு தெரியாதையே இன்னும் ஒத்த வித்துருவான் அப்போ பெங்களூரில் சொல்கிறான் அஞ்சு ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரே இடத்துக்கு கிரயம் எல்லாத்துலேயும் கவர்மெண்ட்டு சாப்பா வேறு இருக்குது அப்போ சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அங்கே எழுதி வச்சுருக்காரு குழந்தை குழந்தைகள் அப்பா அம்மா சொல்கிறத கேட்க மாட்டா ஆம்டியா சொல்கிறத கேட்க மாட்டா ஒத்த நிலத்தை அவனுக்கு தெரியாதே இன்னொருத்தன் வித்துருவான் அது விற்று பல வருஷம் இருக்கும் அதனாலே கோவில்லாம் பூட்டப்படும் அல்லது கோவில்கள் இடிக்கப்படும் அங்கே உற்சவங்கள் நடக்காது உற்சவம் நடந்து விழா நடக்க விடமாட்டான் யாராவது ஒரு மகா பண்டிதனுக்கு ஒரு பகுமானம் பண்ணணும்னு பத்து பேர் தீர்மானம் பண்ணால் அந்த பகுமானத்தை தடுப்பா இந்த காரியம் நடக்கும் அங்கே குழந்தைகள் நகை போட்டு வாசலில் விட முடியாது உத்தியானவனத்தில் குழந்தைகள் விளையாட முடியாது நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அறநூல்கள் எல்லாம் அழிக்கப்படும் பிரவச்சனங்கள்லாம் நின்று போயிடும் தேசத்தில் பிரவச்சனங்கள் நின்று போயிடும் கலைகள் எல்லாம் அழியும் தண்ணீர் இல்லாத நதிகள் மரமில்லாத காடு காப்பாறு இல்லாத பசுக்கள் இருக்கும் வியவஸ்தை இல்லாமல் கல்யாணம் நடக்கும் ராஜா தேசஸ்ய காரணம் இது இது குறைச்சி சொல்லியிருக்கேன் நான் வியவஸ்தை அதனாலே வசிஷ்ட சொல்கிற வியவஸ்தை இல்லாத கல்யாணம் நடக்கும் தண்ணீர் இல்லாத நதிகளை பார்க்கலாம் மரம் இல்லாத காடுகளை பார்க்கலாம்னா மரத்தை உடச்சின்னு உடச்சி போயிடுவான்னு அர்த்தம் ஆகையினாலே பிரவசனம் நடக்காது நாட்டினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதனால் ஒத்த நிலத்தை இன்னொருத்தன் வித்துடுவன் ஒத்த அதெல்லாம் மீதிலாம் சொல்ல வேண்டாம் அவன் கண்ணெதிரவே அவன் ஆம்பியால் இன்னொருத்தன் தூக்கிட்டு போயிடுவான் இதெல்லாம் நடக்கும் இது நடக்கக்கூடாது ஆகையினால இன்னும் ஒன்று அவர் சொல்கிற கொஞ்ச நாள் ராஜா இல்லாமல் இருந்தால் அல்லது அராஜகமாக இருந்தால் ஒன்றும் ராஜாவே இல்லாமல் இருந்தால் அல்லது அராஜகமாக இருந்தானா அதை மறுபடி திருத்தறதுக்கு நல்ல ராஜா வந்தாவிட்டும் இது ஒரு நாள் இல்லாத திருத்தறதுக்கு பத்து நாள் ஆகும் எழுபது வருஷத்தை திருத்தறதுக்கு இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் போகணும் உக்காண்ட உடனே இப்பயே திருத்து அப்படின்னா ஏன்னா இங்கே குரூப்பில் இருக்காலே அங்கேருந்து வந்தவா இருப்பா அந்த சம்ஸ்காரம் இருக்கும் ஜனங்களுக்கும் அது மொத்தம் பழகி போயிட்டுவோம் லஞ்சம் கொடுத்து நமக்கு ஒரு இதாக இப்போ சமீபத்தில் எதுவோ ஒன்றுத்துக்கு பணம் கொடுத்து ஒரு அப்ரூவல் வாங்குறதுனா மனசு ஏற்றுக்கல ரெண்டு நாள் தூக்கம் வர மாட்டேங்கிறது பெருமாள் பணம் கொடுத்துருக்கேன்றது வேறு விஷயம் ஆனால் இல்லாட்டா என்ன பண்ணுவானா இன்னும் ஆறு மாதம் ஆனாலும் பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு இருக்கும் இந்த நிலைக்கு இப்போ நாம் எப்படி நம்ம ஆசைப்பட்டா பணத்தை கொடுத்தோம் அதை ஏதாவது கோவிலுக்கு கொடுக்கலாம் ஏதாவது அனாதாசிரமத்துக்கு கொடுக்கலாம் ஏதாவது படிக்கிற குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு கொடுத்தா மனசு நிம்மதி வரும் இல்லாத ஒரு சின்ன ஒரு சிக்னேச்சருக்கு நாம் நாமே பண்ணுறோம் அது தப்பை இப்போ நாம் தப்பு பண்ணுறோமா இல்லையா ஜனங்கள் தப்பை சகஜமாக ஏற்றுண்டுவாள் ராஜா காலசிய காரணம் கணத்தில் ஜலம் கெட்டு போச்சு ஒரு நாள் சாக்கடை கலந்தது அப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் நீர் இறைக்கணும் எவ்வளவு மனசு அருந்ததம் இருக்கும் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்றதுக்கு அது அதனுடைய சம்ஸ்காரம் அதுலேருந்து அந்த ஒரு ஒரு க்ஷணம் பத்து நிமிஷம் சாக்கடை கலக்கிறது அப்புறம் அந்த கணத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்து நாள் ஆகும் மனஸ்திருப்தியாக அந்த தீர்த்தத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது இப்போ ராஜா இல்லாமல் போயிட்டால் அராஜகமாக இருந்தால் ஒரு கொஞ்ச நாள் அந்த அராஜகமாகவோ ராஜா இல்லாமல் இருந்தால் நல்ல ராஜா வந்தால் விட்டு அவ்வளவு நாள் ஆகும் அதை படுத்துறதுக்கு இவ்வளவு இருக்கிறதுனால சீக்கிரம் இப்போ போய் பரதனை கூட்டணும் வந்துடணும் ஆகினால அதுக்கு உண்டான உடனே அனுப்புங்கோ கேகை நாட்டுக்கு அனுப்புங்கோ அப்படின்னு அவர் ஆணையிடுறார் அங்கேருந்து கிளம்பி ராஜா ஹிதகரோ நான் அங்கே ரொம்ப ஸ்லோகங்கள் தர்மசாஸ்திரத்தில் இருக்குது யமன் என்ன காரியத்தை பண்ணுறான் குபேரன் என்ன காரியத்தை பண்ணுறான் இந்திரன் பண்ணுறான் வருணன் பண்ணுறான் ஒரு நல்ல ராஜா இருந்தால் ஜனங்களுக்கு பெருமாளால் நியமிக்கப்பட்டு யமன் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியத்தையும் குபேரன் பண்ணக்கூடிய நல்ல காரியத்தையும் இந்திரன் பண்ணக்கூடிய நல்ல காரியத்தையும் வருணன் பண்ணக்கூடிய நல்ல காரியத்தையும் சேர்த்து ஒரு ராஜாவால் பண்ண முடியும் ஆகினாலே இந்த நாலு தேவதைகளுக்கு சமம் ஒரு நல்ல ராஜா ஆகினாலே இப்போ பரதனை உடனே போய் கூட்டி வரணும் அப்படின்னு சொன்னார் பரதன் வந்தான் வரும்பொழுதே தேசத்தை பார்த்தாலே அவனுக்கு நன்னா இல்லைன்னு தெரிஞ்சுது பரதன் வந்தவுடனே கட்டி அணைச்சா அம்மா ராஜன்னு கூட்டா அப்புறம் என்ன ஆச்சு அப்பா எங்கே அப்படின்னு கேட்டான் அவன் ரொம்ப சகஜமாக சொல்லிவிட்டா அதாவது நல்லவாறு கூட மனசு தெரிஞ்சுதானா வாக்கு எப்படி வரும்னா யா கதி சர்வபூதானாம் தாம் கதிம் தே பிதா கதா இந்த லோகத்தில் பிறந்தவாளுக்குலாம் ஒரு நாள் என்ன ஆகுமோ அது உங்கள் அப்பாவுக்கு ஆயிருக்கு எவ்வளோ சொல்லுவான் அந்த ஸ்லோகத்தில் கூட ஏதாவது கஷ்டமான பதம் ஏதாவது இருக்காப்பார் யா கதி எல்லாம் ரெண்டு எழுத்து ஒரு எழுத்து பதங்கள் யா கதி அவள் சகஜமாக சொன்னது மாத்திரம் இல்லை யா கதிஹி சர்வ பூதானாம் தாம் கதிம் தே பிதா கதா ரெண்டு எழுத்து ஒரு எழுத்து பதம் அது மொத்தமே இந்த லோகத்தில் பிறந்த வாழ்க்கலாம் ஒரு நாள் என்ன நினைக்கிதோ அது உங்கள் அப்பாவுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ண மேலே உட்காரத்துக்கு பாரு வழியை பாரு அதனாலே அவள் சொன்னான் அப்புறம் சரி அப்பாவுக்கு ஆச்சுன்னு சொல்கிறாரு இங்கே தமையன் கானமே ராமன் இங்கே தானே இருந்திருப்பார் ராமன் எங்கேன்னு சொன்னான் இல்லை ராமன் இல்லை காட்டுக்கு போயிருக்கான் ராமன் அப்படின்னு சொன்னான் காட்டுக்கு போயிருக்கானா எதுக்கு போயிருக்கான் அப்படின்னு இல்லை காட்டுக்கு அனுப்பியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறாவோ காட்டுக்கு போயிருக்கானா சினிமா தேட்டருக்கு போகிற மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு இல்லை நாங்கள் காட்டுக்கு அமுச்சிருக்கோம் காட்டுக்கு கடத்தப்படுறது தேசத்தை விட்டுன்னு சொன்னால் மூணு தோஷம் அப்போ நம்ம அயோத்தி ரூல் பிரகாரம் மூணு தோஷம் இருக்கணும் இன்னொரு பெண்ணிடத்துல ஒருத்தன் ரிப்பீட்டடாக தப்பாக நடக்கிறான் அப்படின்னா அவன் தேசத்தில் வச்சுக்கூடாது அவன் சொசைட்டிக்கு ரொம்ப கெட்டவன் அவன் ஏன்னா ஸ்திரீகள் நிம்மதியாகவே இருக்க முடியாது அவனை முதல்ல கொண்டு போய் காட்டில் தனியாக உட்கார வச்சிடணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்குது ஏழைகள் வயத்தில் அடித்து பிராமணன் உச்சபடுத்தி பிராமணன் அவன் வச்சிருப்பான் அவன் பணத்தை அபகரிச்சான்னு சொன்னால் தான் இருக்கேன் இந்த மூணு தோஷங்கள் சொல்லியிருக்கேன் இந்த மூணு தோஷங்களில் என்ன தோஷத்தை ராமன் பண்ணிட்டான் இங்கே காட்டுக்கு அமுச்சுட்டோங்கள் அப்படின்னு சொன்னான் அப்போ கூட அவளுக்கு நராமகா பரதாரான்பை சக்ஷுபியாம் அந்த குணம் பகவானுடைய குணம் அந்த நாழியில் காட்டுக்கு அம்ச வாயில் நராமகா பரதாரான்பை சக்ஷுபியாம் அப்படி பசியத்தி அவர்ஜனியமாக இருக்கிறது அதுக்கு பிரம்மச்சரியம்னு பேர் வேறு தேவையில்லாமல் ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்க்காம இருக்கிறது தேவையில்லைன்னா அவர்கிட்ட பேசப்படாது ஒரு பெண் இடத்துல அப்படி இருந்தால் கிரகஸ்தனாக இருந்தாலும் ஆசிரமத்தில் அவன் கிரகஸ்தனாக இருக்கலாம் இது தேவையில்லை அனாவசியமாக ஒரு முகத்தை பார்க்காம இருந்தால் அது பிரம்மச்சரியம்னு பேர் ராமன பிரம்ம நிறைய இடத்துல பிராமண பிரம்மச்சாரியிட்ட சீதா கல்யாணம் ஆனா விட்டு அவனை பிரம்மச்சாரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ராமன் பிரம்மச்சாரினா இந்த மனசால் இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம் அது அனாவசியமாக பார்க்கக்கூடாது அனாவசியமாக தேவையில்லாத பேசக்கூடாத வாரிடத்தில் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது உயர்ந்த தபஸில் சேர்ந்தது அது அப்படின்னு சொல்லிருக்கனாலே அவள் சொல்கிறான் நராமகா பார்க்க வேண்டிய இடத்துல கூட இப்படி குனிஞ்சொண்டு பேசுவான் அவள் ஏதோ யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்குறா ஸ்திரீகள் வந்து கேட்குறா அவள் சின்ன வயசு ஸ்திரீயாக இருக்கா வயசானவாளாக இருந்தானா பரவாயில்ல ஆனால் சின்ன வயசு ஸ்திரீயாக இருந்தானா முகத்தை பார்த்து பேச மாட்டான் எங்கள் தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் அந்த தமிழ் வாத்தியார் அவருக்கு லக்ஷ்மணன் பேர் அவர் அப்படி இருப்பார் எங்கள் அம்மா சகஜமாக பழகுவோம் யாராக இருந்தாலும் சகஜமாக பழகுவோம் ஒன்று பஸ்ஸில் இருந்தால் யார் இருந்தாலும் பழகுவா ஒரு மாதிரி அவள் குளத்துலேருந்து ஜலம் எடுத்துன்னு வர எங்கள் தமிழ் வாத்தியார் போனால் வைதேகி எப்படி இருக்கா அவங்க ஆத்துக்கா எப்படி இருக்கா எல்லாம் பேசுவா வைதேகின்னு அவருடைய பொண்ணோட பேர் குடும்ப விசாரணை மொத்தம் விசாரிப்பா அவர் இப்படி குனிஞ்சுன்னு பதில் சொல்லுவார் இப்போ ஆக்சுவலாக இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுக்கு சொல்கிறேன்னா அதை மாதிரி இருக்கிறவா இருக்கா அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரம்மச்சரியத்தில் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி நராமகா அப்பயும் அவள் ஸ்தோத்தங்களை நராமகா ப என்னடா இந்த மூணுமா எந்த தப்புமே ராமாயணத்தில் இருக்காது நராமகா பரதாரான்வை சக்ஷுபியாம்னு எதிரி சொன்னது காரணம் ரெண்டு கண்ணால் அந்த கண்ணு பார்த்தா நேர்மையான கண்ணாக இருக்கும்னு அர்த்தம் அதனால் கண்ணில் தோஷத்தோட தோஷமான கண்ணோட கூட ஒரு பெண்ணை பார்க்கவே மாட்டான்னு சொன்னா விட்டு பெண்ணிடத்துல கைமுதிக நியாயத்தால் பெண்ணிடத்தில் அவன் எப்படிடா தப்பாக நடந்துப்பான் நராமகா பரதாரான்வை சக்ஷுபியாம் விபசதி அப்போ எதுக்கு அப்படி மூணு தப்பாக அவங்ககிட்ட சம்பவிக்காதுன்னு சொன்னா விட்டு எதுக்கு அவன் காட்டுக்கு போயிருக்கான் காட்டுக்கு அமிச்சப்பட்டிருக்கான்னு சொன்னால் நான் தான் இதை மாதிரியாக நீ வந்து ராஜ்யம் ஆளணும் அப்படின்றதுக்காக பண்ணேன்னு சொன்ன உடனே இந்த காதை போட்டு சாந்தம் பாவம்னு அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிருக்கு சாந்தம் பாவம்னா சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது கர்ணோ தத்திர பிதா தவ்யோ கர்த்தம் வியா நம்ம அம்மாவை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் உண்மையிலே அம்மா கிட்ட தோஷம் இருந்தால் கூட இந்த காதை சாந்தம் பாவம்னு ஒன்று அவனை போட்டு அடின்னு சொல்லுது எப்போது இந்த நேர்மையாக சாந்தமாக இருக்கணும்னு சொல்கிறதோ சாஸ்திரம் உன் அம்மாவை பற்றி அது உண்மையாக இருந்தால் கூட ஒத்த எவனாவது உங்கள் அம்மாவை பற்றி பேசினான்னா உடனே போடு அவனை எங்கள் அம்மாவுக்கு பாவம் புண்ணியம் அவள் அனுபவிச்சுக்கிறாள் நீ யார் அதை பேசுறதுக்குன்னு சொல்லி தாயை பழிக்கிறத நீ கேட்டுக்கொண்டிருக்காது அதனால் யசாசக்தி யார் உனக்கு பலம் இருக்குன்னா அவனை ரெண்டு அடி போடு ஏன்னா அது அவனுக்கு லாபம் அடுத்த தடவை வாயை திறக்க மாட்டான் உங்கள் அம்மாவை பற்றி மாத்திரம் இல்லை எந்த அம்மாவை பற்றியும் அவன் வாயை திறக்க மாட்டான் உன்னுடைய ஆச்சாரியனை பற்றி எவனாவது கீழ்த்தனமா பேசினான்னா அந்த இடத்துல நீ அவசியம் அடி அவனை முடிஞ்சா அடி அப்படின்னு அர்த்தம் சாஸ்திரம் சொல்லுது இல்லை அவன் பலசாலி நான் ரெண்டு அடி கொடுத்தா அவன் அஞ்சு அடி கொடுத்துருவான் எனக்கு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல காதை மூடிடும் அந்த இடத்த விட்டு போயிடும் அப்புறம் அவன் மூஞ்சில முழிக்காது உங்கள் அம்மாவை பற்றியோ அப்பாவை பற்றியோ ஆச்சாரனை பற்றியோ தப்பாக பேசுற முகத்தில் முழிக்காது அப்படின்னு சொல்லுது அப்போ அங்கே காதை முடிக்கணும்னு சொல்லிருக்கு இப்போ ராமன் காட்டுக்கு போயிட்டான்னு சொன்ன இடத்துல பரதன் அப்படி காதை மூடிட்டான் அப்படின்னா இது அவ்வளவு கொட்டூரமான தப்பு அது காதால் கேட்க முடியாத தப்பு அப்படின்றதுக்காக கர்ணத்தை மூடிக்கொண்டு அவன் என்ன நடந்திருக்கு சொல்லி இனிமேல் இந்த இடத்துல நான் இருக்கிறது இல்லை நிறையாது நிறையாது தூர்ணம் நிறையாதிவ சானுஜா இவன் சொல்கிறான் போஜராஜன் நிறையாத்து ரலையோர பேதா ராவுக்கு லா ரீப்ளேஸ்மெண்ட்டு நில நிறையாத்து நிறையாத்துன்றது வர்பு இந்த இடத்த விட்டு கிளம்பினான் தீபத்தின வீடை விட்டு நாம் எப்படி கிளம்புவோம் அதை மாதிரியாக கிளம்புறதுக்கு நிலையாத்து அப்படிங்கிறது வர்பு நிலையாத்து அப்படின்னா வீட்டை விட்டு நிலையம் அப்படின்னு சொல்கிறேன் நிலையாத்துன்றது பஞ்சமியந்தமான சுபந்த சப்தம் அது நிலையத்திலிருந்து நிறையாத்து நிறையம்னா நரகத்துக்கு பேர் உண்டு நிறையானா நரகம் நிறையாத் அப்படின்னா நரகத்திலிருந்து போடுற மாதிரி நிறையாத்து நிறையாத்து அந்த சொந்த வீடு அம்மாவுடைய ஆற்றை அவன் நரகமாக பார்த்தான் நிறையாத் நரகத்திலிருந்து கிளம்புறா மாதிரியாக நிறையாத்து கிளம்பினான் எங்கேருந்து நிலையாத்து அந்த நிலையத்துக்கு நிறையம்னே போட்டான் ரலையோர பேதா அவங்க எப்படி இவன் ஆண்டிருக்கான் நம்ம தேசத்தை பாருங்க நிறையாத்து நிறையாத்து தூர்ணம் நிறையாதிவ சானுஜகா என்று சொன்னான் அதனால அந்த அளவுக்கு அங்கேருந்து கிளம்பினான் சரி இப்பொழுது நாம் கௌசல்ய கிட்ட மன்னிப்பு கேட்கணும் யார் இப்போ இருக்கிறதே துக்கம் யாருக்கு ஒரு குழந்தைக்கு சமம் வந்ததானால் அந்த சமத்தால் பாதிக்கப்படுறவா யாருன்னா அப்பம் கூட கிடையாது அதால் தான் என்ன சொல்கிறதான் அம்மா அப்பா ரெண்டு பேரும் பட்டிருந்தா முதல்ல அம்மா வைத்தரும் பூ அப்பாவை விட பல பங்கு அம்மா வசந்தவள் இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறதுக்கு காரணம்னா உண்மையில் அப்பாவை விட கூட அது நம்மளால் அதை அந்த ஆசையை கணக்கு ஸ்கேல் வச்சு பார்க்க முடியாது கண்டிப்பாக அப்பாவை விட பன்மடங்கு அம்மா தான் வசந்தவள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்பாவை விட கண்டிப்பாக ஆசை அதிகம் தான் இருக்கும் ஆகினால அப்படி இருக்கிறதால தான் அப்பாவை அடிக்க சொல்லியிருக்கு அம்மா அடிக்கிறாடா பாருங்க அடித்தா கூட நமக்கு ஏதோ ஒன்று அடிப்பா அது கூட நல்லதுக்குன்னு அடிப்பா ரொம்ப மீறி போனால் அடிப்பில் தவிர அம்மா சபிச்சாலாம் அது பழிக்கவே பழிக்காது பிள்ளையை பார்த்து அம்மா சபிக்கிறான்னு வச்சுக்கோங்க அது பழிக்கவே பிடிக்காது ஏன்னா அவள் ஹிதை தேர்ந்தது வேற ஏதோ கோபத்தில் முடியாது பால் கொடுக்கும்போது பல்லால் கடிச்சு விடுறதுனா அடிக்க மாட்டாளா வழியில் அப்படித்தான் ஏதோ குழந்தை பண்ணால் அவள் சொல்லுவதை தவிர அவளால் மனசுலேருந்து அவள் வாய் வந்தாலும் அது பழிக்காதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி அவள் தெய்வம்னு சொல்கிறதுனால காரணம் இது அதனால் அப்படி இருக்கிறதுனால அந்த வீட்டை நிறையமாக நினச்சி அங்கேருந்து கிளம்பி அவன் இப்போ யார் கஷ்டப்படுவா கௌசல்ய கஷ்டப்படுவாள் இருக்கிறதுல ராமன் காட்டுக்கு போனதால அதிக சமம் யாருக்கு இருக்கும் கௌசல்யக்கு இருக்கும் கௌசல்யை சேவித்து முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஒரு தப்பு நடந்திருக்குன்னா மன்னிப்பு முதல் பொங்கி வர பாலுக்கு முதல்ல ஒரு சொட்டு ஜலம் விடுற மாதிரியாக அவள் இடத்துல நாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பரதன் வந்திருக்கான்றதை தெரிஞ்சுட்டு சுமித்ர கௌசல்யாத்துக்கு வந்திருக்கா சுமித்ரையும் கௌசல்யமாக இப்போ பரதனை பார்க்க வரலாம்னு நினச்சிட்டு இருக்கா அதுக்குள்ளே இவரே ஏழுட்டேறாங்க யார் ஆகிட்ட அவள் இருக்கா அவள் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கா இவனை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல இவர் போயிட்டார் தப்பு பண்ணாதவனுக்கு தப்பு பண்ணவாலாம் தைரியமாக ரோட்டில் போகிறா தப்பு பண்ணாதவா தப்பு பண்ணதான் நினச்சிட்டு கஷ்டப்படுவா இது மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் நாம் தப்பு பண்ணிட்டோமோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சிட்டு இப்போ இவனுக்கு நேராக போய் அவளை பார்க்க முடியல விம்மி விம்மி இருக்கான் என்ன பேசுறது என்னதுன்னு தெரியல இந்த குரலை கேட்டவுடனே அவளுக்கு என்ன பண்ணிட்டா எல்லாரும் தப்பாக நினைச்சா மாதிரி அவன் மனசுலையும் கொஞ்சம் இருக்குன்னு தெரியுது ஆகதா க்ரூரகார்கியாயாக சுமித்திரியை பார்த்து கௌசல்ய சொல்கிறா ஆகதா க்ரூரகார்கியாயாக கைகேயாக பரதசுதா தமகம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்க தரிசனம் பரதனுக்கு தீர்க்க தரிசனம் ஒன்று போட்டுக்க அப்படின்னா இவா ரெண்டு பேரும் அம்மாவும் பிள்ளையுமா சேர்ந்து ஏன்னா பல பேர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கணுன்ற எண்ணம் மனுஷாளுக்கு வந்துடும் இது இப்படி இருக்குமோ ஏன்னா க்ஷத்ரியனா இருக்குவேன் அப்பாவையே இவ்வளோ பண்ணிட்டு ஸ்தானத்தில் உட்காருவனே இவ்வளோ பேர் சொல்கிறது சொல்கிறதெல்லாம் பொய்யாகுமாறுது ஆகத இங்கே அங்கே விம்மி எழுதுட்டுருக்கான் அவன் இப்போ என்ன சொல்லலாம் வாடா உள்ள அப்படின்னு சொல்லிருக்கலாமா ஒரு வார்த்தை சொல்லலாம் வாடா உள்ளன்னு கௌசல்யை பார்த்து இவளை பார்த்து சுமித்திரையை பார்த்து கௌசல்யை சொல்கிறா இந்த கைகை இப்படில் வந்திருக்கான் இப்போ பாருங்கள் <laughs> சொல்லுவார் கடைசி போகும்போது அஷ்டாக்கிரத்தை சொல்லுன்னா அது என் வாயில் வராது அப்படின்னு சொன்னால் அது என் வாயில் வராதுன்றதுக்குள்ள அஷ்டாக்கிரத்தை சொல்லிருக்கலாமே சொல்லுவாள் அது அது மாதிரி பரதன் இங்கே வாடா பரதான்னு சொல்கிறதுக்கு பதில் கைகேயி பிள்ளை வந்துருக்கா அப்போ கைகேயி பிள்ளை பரதன்றது யாருக்கும் தெரியாதா இல்லை சுமித்திரைக்கு தெரியாதா பாயசத்தை ஒன்றா தானே பங்கு போடுண்டா அதனால் ஆகத்தா கிரூரகாரியாயா கைகேய்க்கு ஒரு அப்ஜெக்டிவ் வேறு கெட்ட காரியம் பண்ணுறது க்ரூர காரியம் பண்ணுறவளான கைகேயினுடைய பிள்ளை வந்திருக்கான் அவனை நான் பார்க்க விரும்புகிறேன் தமகம் திரட்டுமிச்சாமி மனசு கெட்டு போனால் எப்படி வார்த்தை மனப்பூர்வ ரூபம் பா உத்தர ரூபம்னு பாகவதாபிச்சாரம் வந்துடுறது பாருங்க அதனால ஆகத்தா கிரூரகாரியாயாக கைகேயாக பரத சுதா தமகம் திரட்டுமிச்சாமி பரதம் பரதனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் தரிசனம் ரொம்ப நல்லா பிளான் பண்ணுவான் நான் ஐம்பது வயசில் எப்படி இருக்கணும் எண்பது வயசில் எப்படி இருக்கணும் இன்சூரன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறான் அது பண்ணணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இது பண்ணிக்கணும் அப்படிலாம் ஆரம்பத்திலேருந்தே ஒரு மனுஷன் எப்படி பிளான் பண்ணுறானோ அது மாதிரி அவனும் தீர்க்கதரிசி அங்கே இருந்தேன்னு சொன்னால் இவன் கூட இருப்பான்னு நினச்சிப்பா நான் இந்த பாலிட்டிஷியன்ஸ்லாம் ஏதாவது தப்பு பண்ணோன்னா அன்னைக்கு அந்த ஊரில் இருக்க மாட்டா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவள் கிளம்பி போடுவா நான் இருந்தால் தடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னுவா வந்தா விட்டு ஏர்போர்ட்லேருந்து இறங்கினா விட்டு நான் இருந்தால் அதை நடக்க விட்டுருக்க மாட்டேன் ஏதோ மீறி நடந்துட்டுன்னு சொல்லுவாள் அது மாதிரி இவன் போயிட்டான் ஆற்றுக்கு இப்படிலாம் சொல்லலாம் தரிசி ரொம்ப நன்னா நாடகம் ஆடிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படியே முறிஞ்சு விழுந்துட்டான் அந்த இடத்துல பாவம் செம்மையாக போயிடுது அவனுக்கு இது போயிடுது மயக்கம் விட்டுட்டான் அவன் அப்புறம் கொஞ்சம் மயக்கம் தெரிஞ்சு எழுந்தவொடனே போய் அவளை பிடிச்சி சபதம் பண்ணுறான் அவன் சபதம் பண்ணுற இடத்துல அவன் இப்போது இதுக்கு முன்னாடி அங்கே கைகை யாத்திலேருந்து கிளம்பி வந்தானே அப்போ ஒரு கதையை சொல்லிட்டு வரான் அவன் ஏம்மா அவனை இவ இப்படி தப்பாக நினச்சிருக்கா கைகை யாத்திரை கிளம்பி வந்தபோது உன் பிள்ளைக்கு ராஜ்யம் வரணும்னு நீ ஆசைப்படுற அந்த ரெண்டாவது வரம் தான் ரொம்ப கொடூரமானது காட்டுக்கு போகணும்னு சொல்கிறது உன் பிள்ளை ராஜ்யத்தில் இருக்கணுமா அவன் பிள்ளை காட்டில் இருக்கணுமா அவள் பிள்ளை நீ உன் பரதன் எனக்கு நீ உங் அம்மான்னு சொன்னால் கௌசல்யக்கு ராமன் ராமனுக்கு கௌசல்யா அம்மா இல்லையா அது கூட என்ன பண்ணிருக்கலாம் காட்டுக்கு போனோம்னு என் கொடூரமான ஒரு வழி கேட்குறேன் தம் பிள்ளைக்கு நல்லது வரணும்னா இன்னொரு பிள்ளை அழியணுமா அப்படி கேட்குறையே அதுக்கு ஒரு உபாக்கியான வேற சொல்கிறாங்க யார் இடத்துல அவள் கைகே இடத்துல ஆகாசத்தில் காமதேனு போயிட்டு இருந்தது அப்போ கீழே ஒரு உழவன் இப்போ அந்த மிருகத்தெல்லாம் ஏறு போட்டுறா கிருஷி வளன் உபயோகப்படுத்துறாங்க அதுக்கெல்லாம் சாஸ்திரம் இருக்குது இம்மால் ஆரம்பிக்கணும் எட்டு மணி ஒம்பது மணிக்கு அதை அவுத்து விட்டுருணும் அதுக்கு மேலே வேலை பண்ணக்கூடாது த்ரீ ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே அதை வேலை பண்ணக்கூடாது அப்படி உனக்கு வேலை இருந்தால் அந்த எருது அவுத்து விட்டுட்டு வேறு எருது கட்டிக்கணும் அதாவது தான் கம்மி நிலம் இருந்தால் கூட நிறைய எருது வச்சுப்பாவா ஒரே வழியாக எருத பண்ணக்கூடாது ஒரு உழவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு கிருபையே இல்லாத உழவன் அவன் மத்தியானம் பின்மால பூட்டின வேலையை தனக்கு வேலை சீக்கிரமாகணும்னு மத்தியானம் பன்னெண்டு மணி வரை அந்த எருத வேலை வாங்கிட்டு இருந்தான் அது அதில் ஒரு எருது என்ன ஆச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுத்து அந்த வெயில் தாழ்லன்னு மயக்கம் போட்டு விழுந்தது மேலே போன காமதேனு அதை பார்த்துட்டு காமதேனுக்கு நேர பிள்ளை இல்லை நம்ம ஜாதியை சேர்ந்த ஒரு மாட்டுக்கு இந்த கதி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமதேனு கண்ணுலேருந்து ஜலம் வந்தது காமதேனு ரொம்ப மேலே போயிட்டு இருக்கு கீழே இந்திரன் போயிட்டு இருக்கான் இந்திரன் தொடையில அந்த காமதேனு காமதேனுடைய அஷு விழுந்தது கண்ணீர் விழுந்தது அது சுட்டுண்டு இருந்தது மனத்தோடு இருந்தது அப்படின்னு நம்ம மேலே பார்த்தா காமதேனு இருந்தது நீ ஏன் அழற அப்படின்னு கேட்டான் பாரு என்ன அநியாயம் நடக்குது மிருகங்களை எப்படி படுத்துறா பாரு அப்படின்னு அழுதுன்னு கதை சொல்கிறாள் அந்த வம்சத்தை சேர்ந்தது பயத்துலேருந்து பிறக்கலை அந்த காமதேனு உடம்புலேருந்து இந்த எருது பிறக்கலை ஆனாலும் அந்த காமதேவன் அவ்வளோ அந்த ஜாதி ஜாத்தியை விட்டு கொடுக்காதுன்னு சொல்கிறாளே அப்படி கஷ்டப்படுறாளே இவன் சாட்சாத் ராமன் ஔரச புத்திரன் அவள் எங்கெங்கேருந்து பிறக்கிறது இதெல்லாம் சொல்கிறாங்க தர்மத்தில் ஒரு தாய் இப்போ என் உடம்புக்கும் எங்கள் அம்மா உடம்புக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறான் அவன் ஆகினா ஜாடையில் வித்தியாசம் இருக்கலாம் முகம் தாயினுடைய முகம் தாயோட கழுத்து தாயோட மார்பு தாயோட வயிறு தாயோட கைகள் தாயோட கால்கள் என்று சொல்லக்கூடிய அங்கத்திலிருந்தும் தாயினுடைய கண் மூக்கு விரல் என் விரலுக்கும் எங்கள் அம்மா விரலுக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொல்கிறது சாஸ்திரம் விரல்கள் இப்படிப்பட்ட உபாங்கங்கள் இருந்தும் அது மாத்திரம் இல்லை ஹிருதயத்திலிருந்தும் பிள்ளை பிறக்கிறான் அந்த தாயினுடைய ஹிருதயத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் உண்டு அதால் தான் ஔரசபுத்திரன்னே பேர் வந்தது ஸ்வீகாரபுத்திரனா ஔ ஔரசபுத்திரனான்னு சொல்கிறாலே சா அந்த காமதேனுக்கும் இந்த எருதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு ஜாதியை சேர்ந்தவன் கஷ்டப்படுறன்னு காமதேனு கஷ்டப்படுது இது புத்திரனாக இருக்கான் அப்போ கௌசல்யுடைய கஷ்டம் எவ்வளோ இருக்கும் உன் பிள்ளை வாழணும்னா இன்னொரு பிள்ளை அழி அழியணுமா இப்படி பேசுகிறையேன்னு அங்கே வச்சுட்டு அதை நிறையாது நிறையாது தூர்ணம் நிறையாது இவ சானுஜஹான்னு வந்தவனை பார்த்து இவள் இப்படி சொன்னான் சொன்னவனே அவனுக்கு ரொம்ப மனசு சமமாகி சபதம் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த சபதத்தில் பல சப பல விஷயம் இருக்குது ஆச்சாரியனுடைய உபதேசத்தை நான் கணக்க எஸ்யா ஆரியா அனுமதே கதா என்று முடியும் அந்த சர்க்கம் மொத்தம் எஸ்யா ஆரியா அனுமதே கதா எந்த ஆரியனானவன் ஆரியனான ராமனானவன் யாராலே காட்டுக்கு அனுப்பப்பட்டானோ அவனுக்கு இந்த கதியாகணும் எஸ்ய அனுமதே ஆரியா வனங்கதா எவனுடைய ஆசையால் அதாவது கொட்டூரமான க செயலால் வியாபாரத்தால் ராமன் காட்டுக்கு போனானோ அவன் இந்தந்த கதியை அப்போது நான் நான் நான் கணக்கு அதுக்கு காரணமாக இருந்தால் எனக்கு இந்த பாபமெல்லாம் வரட்டும்னு அவனுக்கு எண்ணம் அது வேணா ஆச்சாரியன் உபதேசிச்சதை மீறி நடக்கிறவனாகவே போனோம் நான் எவன் ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தானோ அவனுக்கு ஆச்சாரியங்கிட்டேருந்து பெத்த நல்ல ரகசியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் மனசில் படாமல் போயிடணும் நாளைக்கு அவனுக்கு அதுக்கு ஞாபகம் வரக்கூடாது அவனுக்கு அதை உபகரிக்கவும் கூடாது பெற்ற ஞானம் அவனுக்கு உபகாரம் பண்ணாமல் போய்விட வேண்டும் சூரியனை பார்த்து மலமூத்திரம் கழிக்கிறவனாக ஆக வேணும் சூரியனை பழிக்கப்படாது அவெல்லாம் அவள் பார்த்தா சூரிய பகவான் போகிறா அவள் சத்தியம் பண்ணுறா பாருங்க கிராமத்தில் கூட கண்ணுக்கு தெரியக்கூடிய பகவான்னு சொல்லக்கூடிய வழக்கம் அவனை பார்த்து மலமூத்திர விசர்ஜனம் பண்ணி எச்ச துப்புறவனாக ஆகணும் அந்த பாபிக்கு என்ன தோஷம் வருமோ அந்த தோஷம் வரட்டும் அதிக வேலையை வாங்கிட்டு கூலி கொடுக்காதவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் மித்திர துரோகம் தேச துரோகம் பண்ணுறவா இருக்கா பாருங்க தேசத்துக்கு துரோகம் பண்ணவே கூடாது நாம் வாழ்கிற தேசத்துக்கு தேசம் நன்னா இல்லைன்னா கூட பெருமாடத்தில் பிரார்த்திக்கணும் அது நன்னா இருக்கணும்னு சொல்கிறோமே தவிர தேசத்துக்கு துரோகம் பண்ணவே கூடாது தேச துரோகிக்கும் மித்திர துரோகிக்கும் நம்ம இடத்துல ஆசை வச்சு மித்திரம்னு நினச்சா விட்டோ அவன் விடயத்தில் பாவம் பண்ணுறது வந்து அதிக பாவம் தேச துரோகம் பண்ணுறவனுக்கும் மித்திர துரோகம் பண்ணுறவனுக்கும் என்ன பாவம் வருமோ அது வரட்டும் இவ்வளோ தட்சிணை கொடுக்குறேன்னு கூட்டுன்னு வந்து ஒருத்தரை ஏழை பிராமணனை காரியத்தை சாதிச்சுட்டு தட்சிணையே கொடுக்காதையோ அல்லது கொடுத்த தட்சணைகளை குறைவாக கொடுத்தோ அனுப்புகிறவனுக்கு என்ன கதி வருமோ அது வரட்டும் மனைவி அழகாக இருந்த காலத்தில் அவளோட சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ அவளுக்கு ஏதோ வியாதி வந்துடுத்து அவளுக்கு அழகு கொடுத்து இப்போ என்ன பண்ணுறது அவளை எரிஞ்சு எரிஞ்சு விழுறது அவளை எரிஞ்சு விழுறது அவளை காப்பாற்றாத இருக்கிறது இதை மாதிரி பாவம் பண்ணக்கூடியவனுக்கு என்ன கதி வருமோ அந்த கதி நான் ராமன் காட்டுக்கு போகிறதா இருக்கட்டும் யாருமே ஒரு சிலர் இருப்பா குழந்தைக்கு சாதம் இருக்கா ஆம்பியாளுக்கு சாதம் இருக்கான்னு பார்க்க மாட்டான் அவள் பாட்டுக்கு சாப்பிட்டு எழுந்து போயிட்டே இருப்பாள் அது ஒரு பாபத்தில் பெரிய பாவமாக சேர்ந்தது அப்படின்னா பண்டுகிறது மொத்தத்தையும் எனக்கு இங்கே வச்சிருவோன்னு விடுவா புரியுதா மற்றவாளுக்கு இருக்கா இல்லையா குலோப் ஜாம் பண்ணால் குலோப் ஜாம் மற்ற யாருக்குமே இருக்காது அது போக கூட பரவாயில்ல அது மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல தட்டி பால் பண்ணிட்டு யாருக்குமே கேட்டால் மனசு அதிக கட்டமாகும் ஆனால் அது இடுப்பு ஏதோ இட்லி மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு ஏதோ தோசை சாப்பிட்டு என்ன பரவாயில்ல தட்டி பால் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதை அவரே சாப்பிட்டுட்டு யாருக்கும் கேட்டால் அது பாபத்தில் சேர்ந்தது நாம் சாப்பிட்ற போது நம்ம சுற்றி இருக்கவாளுக்கு அது இருக்கா நாம் நாலு பேர் இடத்துல பிறக்கும்போது நாமே அப்போ என்ன பண்ணுவோம் சிப்பில் பார்ப்போம் அம்மா எடுத்திருந்தால் சிப்பில் பார்ப்போம் எவ்வளோ யோசிப்போம் பாருங்கள் இந்த குழந்தைகளுக்கு அந்த சக்தியே இல்லாமல் போயிடுது அப்படி இருக்கும் வேதம் பௌருஷயம்தான்னு உபன்யாசம் பண்ணுறவனுக்கு என்ன பாவம் வருமோ வேதம்லாம் நம்பக்கூடாது வேதத்தை நம்புறதுல ஒன்றும் இல்லை அது பௌருஷயம் தான் மனுஷன் தான் எழுதி வச்சுருப்பான் காளிதாசன் ரகுவம் செய்த மாதிரி யாரோ எழுதி வச்சுருப்பா அதுலேயும் தோஷம் இருக்கும் வேதத்தை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு உபன்யாசம் பண்ணுறவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வரட்டும் பகவான் பரன் இல்லை விஷ்ணு பரதேவதை இல்லை என்று உபன்யாசம் பண்ணுறவனுக்கு என்ன பாவம் வருதோ அந்த பாவம் வரட்டும் நல்ல அரசனை கொள்றவனுக்கு தேசத்தை நன்னா ஆண்டு இருக்கான் இவன்கிட்ட ராஜ்யம் இருந்துட்டா இன்னொரு டேம் இவன் வரப்படாது அப்படிங்கிற எண்ணத்தால் அவனுக்கு ஏதாவது ஏதாவது பண்ணான்னா அவனுக்கு என்ன என்ன பாபம் வருமோ அது வரட்டும் அதை மாதிரியா குழந்தைகளை கொலை பண்ணவாளுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு ராமன் காட்டுக்கு போனால் இருந்தாலும் வரட்டும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மொத்தத்தையும் கொண்டு போய் குதிரையில் கட்டுறவனுக்கு அது ஒரு பாபத்தோட பலன் அது அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் கெட்ட வழியில் செலவு பண்ணுறதுன்னு பாருங்க பணம்ன்றது நம்ம குழந்தைகள் ஆற்ற காப்பாற்றணும் அது மீறி இருந்தால் தர்மத்துக்கு போனோம் அந்த பணம் அதை விட்டுட்டு கிண்டியில் போய் குதிரையில் கட்டுவான் அப்படின்னா அப்புறம் கிண்டியை கையில் எடுத்துக்கலாம் <laughs> அப்படி அந்த கதியை அவனுக்கு வரட்டும் அதை மாதிரியாக பசுவை காலால் உதைக்கிறவனுக்கு எந்த இது வருமோ பசுவை காலால் உதைச்சால் என்ன பாபம் வருமோ பசுவை காலால் உதைச்சவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் வரட்டும் யாரும் இல்லாத போய் இதில் ஜலத்தை சேர்த்து ஜலம் இருக்குது ஊர்ணி இருக்குது அந்த புஷ்கரணியில் ராத்திரியில் விஷத்தை சே கலந்துட்டு வந்துடும் அவள் தான் ஜனங்களுக்கு ஏன்னா ராஜாவுக்கு கஷ்டம் கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணால் ராஜாவுக்கு கஷ்டம் வரும் அவனை கீழே இறக்குவா அவனுக்கு கஷ்டம் கொடுக்கணும் அவனை அவன் ஆள முடியாமல் திண்டாடணும் அப்போ அதுக்காக ஊரு நீரில் கொண்டு போய் விஷத்தை கலந்துட்டு வரவனுக்கு என்ன பாவம் வருமோ அந்த பாவம் எனக்கு ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தால் வரட்டும் பண்டிதனுக்கு பகுமானம் பண்ணுறதை தடுக்கிறவனுக்கு அவன் பண்டிதன்னு நாலு பேர் ரெகனைஸ் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு சால்வு போச்சு அந்த சால்வை இழுக்கிறதுக்கு வழி பார்ப்பான் அவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ண வரட்டும் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டியை பார்த்து அது இப்போ தான் பிரசவிச்சிருக்குன்னா கொஞ்ச நாளுக்கு கிராமத்தில் அது அது அப்போ டேஸ்ட்டாக இருக்கணும்னு அதில் வேறு எதையாக கலந்து சாப்பிடுவா பக்ஷம் பண்ணி சாப்பிடுவா அது கூடவே கூடாது கண்ணு குட்டி முதல்ல குறைஞ்சபட்சம் ஒரு பாஞ்சு நாள் அதை பால் கறந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் பண் குட்டிக்கு போகலை என்று தெரிஞ்சாலும் பால் சாப்பிடக்கூடாது குட்டி ஆரோக்கியமாக இருக்கா குட்டி குதிக்கிறதா துள்ளுறதா இதெல்லாம் பார்க்கணும் அது நார்மலாக இருந்துடுத்தோம்னா அப்புறம் மீதி பாலை கலந்துக்கலாம் அது இல்லாமல் கண்ணுக்குட்டியை பற்றியே யோஜனை பண்ணாமல் இவன் பாட்டுக்கு பாலை கறந்து விற்கிறது சாப்பிட்றதுன்னு பண்ணிட்டான்னா அந்த பாபம் எதுவாக இருக்கட்டும் மனுஷால விட பசுக்களுக்கு நிறைய தாகம் தொட்டியில் ஜலம் இருக்குது ஒரு பசு ஓடி வர்றது ஜலத்தை பார்த்துட்டு தாகத்தோடு சாப்பிட்றதுக்கு அப்போ அதனுடைய மூக்கணாங்கயிறை பிடிச்சி இழுத்து அதை சாப்பிட விடாம தடுக்கிறவனுக்கு என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எனக்கு வரட்டும் அதனால் இப்படிப்பட்ட பாபத்துக்கெல்லாம் கதிக்கு நான் போவ பார்ப்பேன்னு சொல்லி ஓன அழறான் அப்போ அழுத பார்த்த உடனே உடனே அவளுக்கு மனசு திருந்தித்து அப்போது அங்கே மியூட் பண்ணுங்க இருக்கட்டும் அப்போது அவளுக்கு மனசு இப்படி சொன்னவளுக்கு ஆகதா கிரூரகாரியாயாக கைகேயாக பரத சுஜா மியூட் பண்ணிட்டு தமகம் திரஷ்டுமிச்சாமி பரதம் தீர்க்க தரிசனம்னு சொன்னாலே இவன் பண்ண சபதமும் இவன் மூச்சு அடைஞ்சு விழுந்ததும் நாம் பாகதாபாரப்பட்டுட்டோம்ன்ற பயம் அவளுக்கே வந்தது அப்போ அங்கே என்ன பண்ணுறேன்னா உடனே ஓடி வந்து பரதனை தூக்கி மடியில் உட்காத்தி வச்சுட்டு கௌசல்ய அவனுடைய உச்சி முகர்ந்தாள் என்று தான் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்குது அதை கம்பநாட்டாழ்வான் என்ன பண்ணால் அந்த உணர்ச்சியை அதிகமாக்கி சொல்கிறதுக்காக செம்மை நன்மன தன்னல் செய்கையும் அம்மை தீமையும் அறிதல் தேற்றினால் கொம்மை வெம்முலை குமிரு பால்வுக விம்மல் விம்மனின் அழுது வீங்கினாள் அடுத்த க்ஷணமே அவளுடைய முகம் அழுதா கௌசல்யா அழுதா அவள் முகம் வீங்கி போச்சு அது மாத்திரம் இல்லாத அவள் முளையிலிருந்து பால் பீச்சி அடிச்சதுன்னு சொல்கிறான் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான் இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை செம்மை நன்மனத் தன்னல் செய்கையும் அம்மை தீமையும் அறிதல் தேற்றினால் கொம்மை வெம்முளை குமிரு பால் உக விம்மல் விம்மன் என்று அழுது வீங்கினாள் என்று சொன்னான் அது ஏற்படுறது உண்டு வயசான தாய்க்கு கூட அது ஒரு திரவம் கசிகிறது உண்டு எப்போ இப்போ குழந்தை ஸ்கூல் படிப்புக்காக எங்கேயோ போனான் சமுத்திரத்தில் விளையாட போச்சு ஒரு குழந்தை போயிடுச்சுன்னு சொல்லிட்டா அந்த குழந்தைய இழந்துட்டா ஒரு தாய் அப்புறம் அவன் உண்மையில யாரையோ காப்பாற்றிட்டுருப்பா இருப்பா சமுத்திரத்திலே அந்த குழந்தைய யாரோ காப்பாற்றிட்டா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அந்த குழந்தை ஆற்றுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டா இதுதான் உன் குழந்தைன்னு தன்னுடைய குழந்தை இல்லைன்னு தீர்மானம் பண்ண தாய்க்கு இவன் தான் குழந்தைன்னு சொன்னால் அப்போ ஒரு திரவம் கசியுமா அதில் ஸ்தனத்துலேருந்து கசிக்குமா இப்போது இப்போ என்ன ஆச்சு இவன் விஷயத்தில் எதுக்கு அது கசியணும்னு கேள்வி அப்படின்னு சொன்னால் இப்போது யார் வந்தால் இப்போது பதினாலு வருஷம் கழித்து கசியணும் இது அவர் ஸ்தனத்துலேருந்து பால் எப்போ கசியணும் பதினாலு வருஷம் கழிச்சு கழியணும் எப்போ ராமன் திரும்பி வந்தா விட்டு கசிய வேண்டியது இப்பயே கசிஞ்சிருத்துன்னு அவன் சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் பரதனை ராமனாக பார்த்துட்டாள்னு சொல்கிறான் இப்போ அவளுக்கு அந்த இப்போது ராமன் திரும்பி பதினாலு வருஷம் கழிச்சு அவளுக்கு அவளுக்கு இந்த உணர்ச்சி எப்படி இருந்ததுன்னா பதினாலு வருஷம் கழித்து ராமன் திரும்பி வந்திருந்தால் அவன் வருவான புளி அடித்து சாட்டு இருக்குமோ என்ன ஆயிருக்குமோ ஏதா இருக்குமோ தெரியாத பயந்திருந்தவளுக்கு திரும்பி பதினாலு வருஷம் கழித்து ராமனை சேவிச்சிருந்தான்னு பார்த்துருந்தான்னு சொன்னால் அப்போ அவளுக்கு எந்த மனநிலை வந்திருக்குமோ அந்த மனநிலையே பரதனை இது பண்ண உடனே அவளுக்கு வந்துருத்து ராமனையே பார்த்த திருப்தி அவனுக்கு வந்துருத்து அப்படின்னு சொன்னால் அதனால் அப்படி சந்தோ அவன் பண்ணால் மனசு சந்தோஷப்பட்டான் அப்புறம் கேட்டால் நம்ம எல்லாரும் கூட்டு இப்போ போய் பெருமாளை ஏழில் கொண்டு வரணும் திரும்பி ஏழில் கொண்டு வந்துடணும்னு சொன்னால் அதுக்குள்ளே கைகேயிக்கும் மனசு ஓரளவு திருந்தி போச்சு ஏன்னா அவர் வசிஷ்டர் ஜனங்கள் எல்லாருமே விபரீதமாக இருக்கா என்கிற எண்ணம் வந்தது அப்புறம் வசிஷ்டரும் கூட்டு சொன்னேன் சரி ஏற்பாடு பண்ணலாம் சுமந்தரை கூட்டு சொன்னால் நான் போய் பெருமாளை திரும்பி ஏழில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான ஆயத்தத்தெல்லாம் பண்ணிட்டா ஜனங்கள் நாங்களும் கூட வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எல்லாரும் கிளம்புறா கிளம்பி போகிறா பரதனை பார்க்கிறா பரதன் ஆரம்பத்தில் அவனை தப்பாக நினை தப்பாக நினைக்கிறான் இவன் திரும்பி வந்திருக்கான் அப்படின்னு அப்போ அவன் அவளை அக்கறைக்கு விட்டுருக்கான் இப்போ பார்த்தா இக்கரையில் இருக்கா கோவிதாரது கோவிதாரன்றது ஒரு மரம் அயோத்தியனுடைய கொடியில் இருக்கக்கூடிய மரம் அது கோவிதார துவஜத்தை பார்க்குறான் இவ்வளோ பேர் வரா சேனையோட வரா என்பதை பார்க்குறான் அவன் மனசில் சந்தேகம் வருது பரத்வாஜருக்கே சந்தேகம் வருதுண்ணா அவருக்கு வரக்கூடாது ஆனால் பரத்வாஜர் சந்தேகப்படலை பரத்வாஜர் வந்து அவனுடைய பெருமையை காட்டுறதுக்காக அப்படி சொன்ன கிமிகாக காமம் நீ சேனையோடு ஏன் வந்த என் மனசு சங்கப்படுறது அப்படின்னு பரத்வாஜர் கேட்ட அந்த ஆசனத்தில் அவன் உட்காரல அவர் பரத்வாஜர் அதிதி சத்காரம் பண்ணும்போது எல்லாரும் சாட்டா அந்த ஜனங்களுக்கு பரத்வாஜர் ஆசிரமத்தில் காட்டுக்கு சித்திரக்கூடமும் போவானா அயோத்தியும் போவானான்னு இருந்துதான் அந்த அந்த இது எங்கேயாவது அல்லாடி போனோம்னா உடனே ஒரு தொத்தியோனம் கொடுத்து அந்த சூடாக இருக்கணும் தொத்தியோனம் அது அது நல்ல பேருக்கு அதில் இதுவை க கலந்துருந்தா கூட அந்த நாளில் ஒரு தொத்தியோனம் கொடுத்தா சந்தோஷம் இருப்பாருங்க இந்த ஜனங்கள் மறந்து போச்சு அயோத்தியும் மறந்து போச்சு சித்திரக்கூடத்தையும் மறந்து போச்சுன்னு அந்த அளவுக்கு ஆனால் கிழங்கு சாட்டான் பரத்வாஜ ஆசிரமத்தில் பரதன் கிழங்கு சாட்டான் அவர் வந்து ஆசனம் போட்டுருந்தார் ஆசனத்தில் அவன் உட்காரவே இல்லை அப்புறம் உன் பெருமை பத்து பேருக்கு தெரியணுன்றதுக்காக தாண்டா நான் ஏற்பாடு பண்ணேன் உன் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் மனுஷா தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னு சொன்னால் இவ்வளோ பேர் தப்பாக நினச்சிருக்காங்கன்னா கிராமத்து பாமரன் இவ்வளோ தப்பாக படித்தவாள்லாம் தப்பாக நினைக்கிறான்னு சொன்னால் இப்போ கௌசல்யா தப்பாக நினச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் பாமரன் எப்படி நினைக்க மாட்டான் இப்போ நீ சிம்மாசனத்தில் உட்காரல என்பதும் நீ பழ கிழங்க தான் சாப்பிட்ற என்பதும் உன் பெருமையை தெரிவிக்கிறதுக்காக சொன்னேன்னு அவன் சொன்னேன் அவரே அப்படின்னா இவன் எப்படி பண்ணுவான் இவன் தூரேந்து சொல்கிறான் இவன் பரதோ வத்திய ஏவமே இவன் வத்திக்கப்படுவன் அவன் சேனையோட வந்துட்டானா ஆயிடுதா பல எலிகள் ஒன்று சேர்ந்து மாநாடு நடத்திட்டு நாம் நான் கருணாகத்தை எதிர்ப்பு கருணாக எதிர்ப்பு மாநாடு அப்படின்னு எலிகள் மாநாடு இருந்தது த எலிகள் மாநாட்டில் தலைவர் பேசிகிட்டே இருக்க சுன்னு ஒரு ஓசை கேட்டுது அப்போ அந்த பாம்பு சீர்ற ஓசை கேட்டுது அப்போ அந்த எலிகள் கருணாக எதிர்ப்பு மாநாட்டில் தலைவர் கதி என்ன ஆகும் மற்றவா கதி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவள் பணம் கொடுத்து லாரியில கொண்டு வந்து இறக்கிட்டு எனக்கு ரூபாய் கொடுக்குறேன்னா இரநூறுபா கொடுக்குறா அப்படின்னு சொல்றா எனக்கு அது வாங்கி தரேன்னா இந்த பொட்டலம் கொடுக்குறேன்னா இந்த பொட்டலம் கொடுத்துட்டான் அப்படின்லாம் வைக்கிறாள் அதை மாதிரி நடக்கிறத அப்படின்னு சொன்னால் அந்த தலைவர் எலி தலைவர் நான் ஐநூறுரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் கூட எந்த எலியும் இருக்காது பாம்பு சீரல் ஓசை கேட்டால் எப்படி இருக்கும் இந்த அயோத்தி கோவிதார துவஜத்தோடு வரக்கூடிய இந்த இதெல்லாம் கம்பன் கொடுக்குற ஓமை எலிகள் மாநாட்டில் பாம்பு சீரல் கேட்டால் எப்படி இருக்குமோ என்னுடைய படைக்கும் அந்த படைக்கும் கோவிதா துவஜத்தோடு வரக்கூடிய அந்த அயோத்தி படை இருக்க அது எலிப்படை எந்த கருணாக படை அதனால் நீங்களாம் ஆயத்தமாக இருங்க அஞ்சன வண்ணன் என் ஆறு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது மற்றதெல்லாம் டிக் பண்ணுவார் இதை நுட்டு பண்ணு இதை நுட்டு பண்ணு குகப்படம்லாம் ஃபுல்லாக நுட்டு பண்ணு கும்பகர்ணன் வர படம் ஃபுல்லாக நூற்று பண்ணு அப்படின்ற இதுக்கு இதில் ஒன்றும் இது டிக் பண்ணுறது டிக் பண்ணாதே கிடையாது இது வால்மீகியே பா பா வால்மீகி இதை பார்த்தான்னா அவன் கவி சக்கரவர்த்தின்னு ஒத்துப்பான்டா இந்த ரெண்டு படலத்தை கம்பனத்தை பார்த்தா வால்மீகி ஷாலில் போத்துவான் இந்த கம்பனுக்கு அப்படின்னு சொல்லுவேன் வண்ணன் என் ஆறு நாயகன் ஆளாதே வஞ்சனையாளர் செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சன மென்பன தீவுகின்றன செல்லாவோ உஞ்சிவர் போய்விடல் நாய்குகன் என்ற நாய் திருடம் பிஸ்கட் போட்டாலும் சாப்பிடும் வீட்டு ஓனர் பிஸ்கெட் போட்டாலும் சாப்பிடும் இப்போ சரியான நாய் குணம் இருக்கானே அவனை அவனிடத்தில் பார்த்து அவன் கூட சேர்ந்தனா அவனை கங்கை கரையை கடத்தி விட்டான் இவன் கங்கை கரையை கடத்தி விட்டான் என்ன இவ்வளோ பைத்தியக்காரனாக இருக்கானே நாய் புத்தி இருக்குது நாய்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டிய புத்தி நன்றியோடு இருக்கணும் தெரிஞ்சிக்க கூடாத புத்தி யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு நன்றியோடு இருக்கக்கூடாது நாய்கிட்டேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று நமக்கு ஹெல்ப் பண்ணனா அவகிட்ட நாம் மரியாதை இதுவாக கடைசி வரை எண்ணத்தோடு இருக்கணுங்கிறது தெரிஞ்சிக்க கூடாது நாய்கிட்டேருந்து என்னென்னா அது நல்லவா சாதம் போடுறாளா கெட்டவா சாதம் போடுறாளான்னு பார்க்காது நாம் உதவியை வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அவள் சாத்விகாலா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் அது நாய்கிட்டேருந்து கற்றுக்கக்கூடாது அப்படி சாத்விகாலாக இருந்து நமக்கு உபகாரம் பண்ணிட்டு அவளை மறக்கப்படாது என்பது நாயிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இப்படி வா பண்ணுறாளே ஆகினால இவனை நான் என்னுடைய செஞ்சரம் என்பன என்னுடைய அம்புகள் எல்லாம் மிருகத்தோட சரீரத்தில் மட்டுமா பூகிறோம் பரதன் மார்பில் என் அம்பு புகுறாதா இங்கே பூந்து பின்னாடி வர சக்தி மான் உடம்புல மட்டும்தான் என் அம்பு புகுமா பரதன் மார்பில் என்னுடைய அம்பு புகாதா என்று சொல்ல இடத்துல சுமந்திரர் ஜாக்கிரதையாக பார்த்து அவங்ககிட்ட பேசி முன்னாடியே அந்த சண்டை வராததுக்கு காரணம் பண்ணி பா பார்த்து இவன் அப்படி இல்லைவேன்ற சொல்கிறதுக்காக அவர் ஏற்கனவே அவன் பாரு குகன் முதல்ல நீ அவன் இடத்துல பா பேசுறதுக்கு வழியை பாரு என்று சொன்ன அப்புறம் கிட்டக வரான் இவன் உண்மை இது கணக்க உண்மைன்ற பட்சத்தில் இப்போ யுத்தம் நடக்கணும் நீங்கள் தயாராக இருங்கோ அப்படின்னு சொல்கிறான் கிட்டக வந்து பார்த்தா நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் சவவேடம் தலை கொண்டான் துன்பமொரு முடிவில்லை திசை நோக்கி தொழுகின்றான் எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பாரோ பிழைப்பு என்றான் தம்பி நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் நம்பி இருக்கானே பரத நம்பின்னுட்டான் மாறில் அம்பு பூராதான் சொன்னவன் நம்பி இப்போ நம்பி திருக்குறுங்குடி நம்பி மாதிரி பேரை வச்சுட்டான் அந்த பாட்டோட கான்ட்ராஸ்ட்டை பார்க்கணும் நம்பியும் அப்போ இவன் பறிபூர்ணன்னா அவன் குறவன்னு அர்த்தம் அவனை திருச்சி விட்டு காட்டுக்கு வந்தான் கொடுத்த ஸ்தானத்தை விட்டுட்டு வந்தான் இவன் பரிபூர்ணம் இப்போ இப்போ எல்லாம் ராமனுக்கு இல்லைன்னு சொல்லணும் அதுக்கு இவன் நம்பினா அவன் நம்பி இல்லைன்னு அர்த்தம் நம்பியும் அவன் நாயகனா இவன் நம்பியான் இந்த பதத்தை பாருங்க நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் பரதன் பக்கத்தில் இருக்கான அவன் தம்பியை ஒக்கின்றான் லக்ஷ்மணனை ஒக்கின்றான் தவ வேடம் தலை கொண்டான் இவன் நினச்சது பீதாம்பரம் வச்சுருப்பான் எல்லாம் வச்சுருப்பான்னு பார்த்தா அந்த ஆலமரத்து பாலால் மேலே இது போட்டிருக்கான் வல்கலத்தில் இருக்கான் அது பார்த்தா கலரில் தான் வித்தியாசம் இருக்குது அவளுக்கும் இவாளுக்கும் பழவேரில் நிகமாந்தாச்சார்னு இருந்தேன் அனந்தன் அவரோட தாத்தா சின்ன வயசில் பொண்ணு பக்கத்து கிராமத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அது இங்கே நாலு நாள் இருக்கும் அங்கே நாலு நாள் இருக்கும் அவர் பிம்மால பிம்மால என்ன பண்ண அந்த ஆற்றுல அவளுக்கு ஈடுபாடு வரணும் அப்படின்றதுக்காக பிம்மால பிம்மால அவரை காரக்குறிச்சி சங்கருக்கு பிக்ஷ சாச்சுவார் டயத்துக்கு சந்தியாகம் பண்ணோம் அதுக்காக ரொம்ப பிம்மால அதை தூக்கிட்டு போய் இடுப்பில் மாமியார் ஆற்றுல விட்டுட்டு இதான் நடக்கிற இதுதான் எவ்வளோ நடந்து வந்துடும் பக்கத்து கிராமன்றதுனால விட்டுட்டு அந்த சந்தியாவந்தத்துக்கு காலம் மீறப்படாது அதுக்காக அங்கே வழியில் இருக்கக்கூடிய கணத்துலேயே திருமண் காப்பிட்டு சந்தியாவந்தம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வருவேன் இவர் ஆற்றுக்குள்ளே வரும்போது அவள் இன்வைட் பண்ணுவோம் அப்பா வா அப்படின்னு கேட்டால் நான் ரொம்ப அழுதேன் அவன் நீ போ நாலு நாள் கழிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு இப்போ பார்த்தா இப்போ இப்போ தான் அப்போ புக்காத்தில் கொண்டு போய் விட்டு வந்திருக்கோம் அது பார்த்தா இங்கே இருக்கே அப்படின்னு நினச்சிப்பாளே அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இப்போ தான் ரெண்டு பேர் இந்த கங்கையை கடந்து இந்த பக்கம் விட்டோம் இவா எப்படி திருப்பி போய் அங்கே வந்துட்டா ஒக்கின்றான்ற சப்தத்துக்கு இப்போ தானே இந்த பக்கம் அப்படின்னா அவன் சப்தத்தால் காட்டுறான் ஏ அவள் படையோட வரல இவள் படையோட வந்திருக்கா அந்த வித்தியாசம் இருக்குது ஆனால் என்ன சொன்னான் இக்கரைப்படுத்தி விட்டவா எப்படி அக்கறைக்கு திருப்பி வந்திருக்கா அந்த உருவத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான் அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான் தவ வேடம் தலை கொண்டான் துன்பமுறு அவன் முகம்லாம் தெளிவாக வந்தான் அவன் என்ன சந்தோஷம் அவன் தான் இருபத்தஞ்சி தர்பத்தை போட்டு நான் யோகாபியாசம் பண்ணுறேன் நான் இவன் இவன் முகத்தில் பார்த்தா ரெண்டு வித்தியா கலரில் வித்தியாசம் இருக்குது கொண்டு போய் விட்டவாளுக்கும் இவாளுக்கும் கலரில் வித்தியாசம் இருக்குது ஆனால் அவன் சந்தோஷமாக அவள் ரெண்டு பேரும் இவள் துக்கத்தில் இருக்கா முகத்தில் துக்கம் இருக்குது உடம்பு கலர் வித்தியாசம் இருக்குது ராமன் கருப்பு இவன் சகப்பு அந்த வித்தியாசம் இருக்கே தவிர அந்த வல்கலத்தை தரிச்சுருக்கிறதுலையோ இதில் ரூபத்திலேயோ கொஞ்சம் வித்தியாசம் இல்லை திசை நோக்கி தொழுகின்றான் அப்போ கிட்டக்க கிட்டக்க வரும்போது என்ன பண்ணுறான் ராமனை பார்த்து ராமன் இந்த பக்கம் தான் அவரே சொல்ற மண்ணியே பிராப்தாசமே ஃபோன் பண்ணி சொல்லுவா இந்த அப்பார்ட்மெண்ட் எவரெஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டுன்னு எவரெஸ்ட்டுக்கே போயிடலாம் இவாத்துக்கு வர முடியாது <laughs> நான் கரெக்டாக சொல்கிறேன் இப்போ கூகுள் இருக்கவே பரவாயில்ல ஒரு சில சொல்ல அது நாம் கேட்டது உங்காத்து அட்ரஸ் சொல்லுங்கன்னா ஒரு மணி நாழி அட்ரஸ் சொல்லுவாள் லேண்ட்மார்க்லாம் சொல்லுவாள் கடைசியில் பார்த்தா எந்த பக்கத்துலேருந்து வரும்போது ரைட் சைடு இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் <laughs> நம்ம இங்கே வந்து ரெண்டு மணி நாளை சுத்தம் விடுவா அப்படி இருக்க மாதிரி அப்படி இல்லை அவர் ரொம்ப கரெக்டாக சொல்லுங்க அது தெரியும் நாம் போகும்போதே அவள் சொன்ன லேண்ட்மார்க் வந்துட்டு இது சரியாக இருக்கும் அவள் ருக்மிணி சொன்னாலே வழி ருக்மிணி சொன்னால வழி அந்த வழியை பார்த்தா அந்த பிராமணருக்கு நாம் கரெக்டாக வந்து இருக்கோம்னு தெரியுது யாரையும் அக்கம் பக்கத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்ச மாதிரி மண்ணியே பிராப்தாஸ்ம தம் தேசம் பரத்வாஜோ எம் அப்ரவீது பரத்வாஜர் சொன்னார் அப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரி அவனா பண்ணா ஏறக்குறைய நாம் சரியான வழியில் வந்திருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அப்பப்போ இப்போ ஸ்ரீ வைஷ்ணவா சந்தியாமன்று ஸ்ரீரங்க மங்கலமணியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வேங்கடாதி ஸ்ரீராளி காலமேகம் ஸ்ரீ அஸ்துசைல கடுவோஜுல பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாமி சிறதாது அந்தந்த திசையை நோக்கி பெருமாளை சேவிக்கிறாளே அது மாதிரி சேவிக்கிறான் இதனால் இவனை போய் தப்பான நினச்சோமேனு சொல்லி கையில் இருந்த வில்லு கீழே உழ அவன் நிலையடைஞ்சான் இப்போ நாளைக்கு அவனிடத்தில் பரத சகம சமாகமும் குஹன் பரதன் சமாகமும் அப்புறம் கொண்டு போய் பாதுகாப்பட்ட அபிஷேகத்தை நாளைக்கு பார்ப்போம் கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய மகா ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர சம்மதிக்கு பாதுகா சேவக ஸ்ரீ ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீமன் ஸ்ரீ ரங்கநாத மகாதேசிகாய நம